பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜ ஸ்தலத்திலே ஸ்ரீரங்கநாதனை குறித்து ரொம்ப அழகாக அருள் செய்தார் எம்பெருமானை வேதங்கள் எல்லாம் தேடுகின்றன என்று நாம் அறிந்திருக்கிறோம் இன்னைக்கும் திவ்ய தேசங்களிலே பெருமானுடைய புறப்பாடு என்னால் முன்னே திவ்ய பிரபந்தம் செல்லுவதையும் பின்னோடே வேதம் எம்பெருமானை தொடருவதையும் நாம் பார்க்கிறோமே எதோ வாசோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசாசக இது வேத வாக்கியம் வேத புருஷன் எம்பெருமானை தான் அடைய முடியாமல் துரத்திக்கொண்டே பின்னோடே போகிறான் என்று தெரிந்து வைத்திருக்கிறோமே சிதன் பட்டர் தெரிவித்தார் சுவாமி சீக்ஷை என்கிற வேதாங்கத்திலே என்ன உண்டு தெரியுமா அக்ஷரங்களை உச்சரிக்கிற கிரமம் இருக்கும் வியாக்கரணம் நிறுத்தம் என்பது பதங்களை பற்றின அறிவை நமக்கு கொடுக்கிறது மேலே சந்தத்து என்கிற சாஸ்திரத்திலே காயத்ரி முதலான சந்தத்துக்கள் படிக்கப்பட்டிருக்கும் ஜோதிஷ சாஸ்திரமானது கர்மானுஷ்டான காலத்தை நமக்கு சொல்லும் கல்பசூத்திரமானது கர்மானுஷ்டான முறையை நமக்கு எடுத்து கொடுக்கும் இப்படி எல்லாம் சேர்ந்திருக்கிற அங்கங்கள் பார்க்கிறோமே சிக்ஷை வியாக்கரணம் நிறுத்தம் ஜோதிஷம் சந்தத்து கல்பம் நான்கு வேதத்துக்கு ஆறு அங்கம் இது மட்டுமல்ல நியாய மீமாம்சா சாஸ்திரங்கள் என்ன புராண ஸ்மிருதிகள் என்ன இது அத்தனை மெம்பெருமானை உன்னை தேடிக் கொண்டிருக்கின்றன என்ன ரொம்ப அழகாக அருள் செய்தார் அங்காணி வேதாஷ்சத்வாரோ மீமாந்தோ நியாயவித்தர புராணம் தர்மசாஸ்திரம் வித்யாத்யேதாச்சதுர்தச என்று ரொம்ப அழகான பிரமாணம் ஒன்று உண்டு சதுர்தச வித்யை என்று சொல்லுகிறோமே நான்கு வேதங்கள் ஆறு அங்கங்கள் நியாயம் மீமாம்சம் தர்மசாஸ்திரம் புராணம் ஆக இவர்கள் சேர்ந்து பதினாலு உண்டு என்று பார்க்கிறோமே அதே போல நான்கு வேதங்களுக்கு நான்கு திவ்ய பிரபந்தங்கள் நம்மாழ்வாருடையது அதற்கு ஆறு அங்கங்கள் திருமங்கையாழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்கள் பெரிய திருமொழி நிறைய திருவள்ளுவர் சிறிய திருமடல் பெரிய திருமடல் திருக்குறந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் இதனையும் ஆழ்வாருடைய அருள் செயல்களாயிட்டு அவன் நம்மாழ்வார் பணித்த தமிழ்மறைக்கு ஆரங்கம் கூறுவதற்காகத்தான் திருமங்கையாழ்வார் திருபவதாரமே பண்ணினார் உடனே நமக்கு ஒரு கேள்வி எழும் நம்மாழ்வார் சொன்னதையே தான் ஆழ்வார் சொன்னாரா ஆறு நான்கு என்கிற இந்த எண்களை மாத்திரம் நாம் வைத்துக் கொண்டு ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்கள் அதாவது நம்மாழ்வார் அருள் செயல்கள் வேதத்துக்கு சமம் என்னும் ஆறு திவ்ய பிரபந்தங்கள் பாடினபடியினாலே இந்த ஆறும் வேதாங்கங்கள் என்று நம்மாலே சொல்லிவிட முடியுமா கேள்வி கேட்போம் ஆனால் ரொம்ப அழகான சமாதானம் இதற்கு ஆழ்வாருடைய அருளிச் செயலுக்கு இவைகள் ஆறும் நமக்கு படிப்பினையாக ஒரு வழிகாட்டுவதற்காக பிறந்தவை என்று அர்த்தம் நம்மாலே சொல்ல முடியும் நம்மாழ்வார் எந்த விஷயத்தை காண்பித்தாரோ அதே விஷயத்தை தான் ஆழ்வாரும் காட்டிக் கொடுக்கிறார் காஞ்சி பிரதிவாத பயங்கரன் சுவாமி ரொம்ப அழகான விசாரம் பண்ணினார் நம்மாழ்வார் எதையெல்லாம் சுருக்க பேசினாரோ அது அத்தனையும் வித்தாரமாக பேசுவார் திருமங்கை ஆழ்வார் அதே போல நம்மாழ்வார் எதையெல்லாம் வித்தாரமாக பேசினாரோ அதையெல்லாம் சுருக்கமாக காண்பித்து விடுவர் இந்த ரெண்டு பேருக்கு இருக்கிற ஒற்றுமையே இதுதான் திருமங்காழ்வார்க்கு எதிலே தெரியுமா பெருமை தான் திருவாய்மொழி அறிந்திருப்பவன் என்பதிலே ரொம்ப ஈடுபாடு திருமங்கையாழ்வாருக்கு யோசிப்போம் ஏதாவது ஒரு இடத்துல ஆழ்வார் சொல்லிக் கொண்டாரா தனக்கு திருவாய்மொழி தெரியும் என்று சொன்ன இடம் உண்டா என்று நாம தேடி பார்ப்போமே முதலிலே திருவாய்மொழிக்கு நம்மாழ்வார் வைத்த பெயர் என்ன என்று யோசிக்க வேண்டும் அதற்கு நமக்கு ஆழ்வார் பாசுரத்திலேயே விடை அமைந்திருக்கிறது என்னெஞ்சத் தொழிலிருந்து இருந்தமிழ் நூல் இவை மொழிந்து இருந்தமிழ் நூல் என்று தெரிவித்தாரே ஆக இருந்தமிழ் நூல் என்பது திருவானூருக்கு நம்மாழ்வார் இட்ட பெயர் இப்பொழுது திருமங்கையாழ்வாருடைய ஸ்ரீசூக்தியை பார்க்க வேண்டும் இருந்தமிழ் நூல் புலவன் மங்கையாளன் மன்னுதல் செய்த வண்டரபார் கலியன் செங்கையாளன் செஞ்சல் மாலை வல்லவர் தீதிலரே அகோதிக கஷேத்திரத்தை தான் மங்களாசாசனம் பண்ணுகிற காலத்திலே ரொம்ப அழகாக அழ்வார் தெரிவித்தார் திருத்தமிழூர் புலவன் என்ன தம்மைத்தாமே கொண்டாடி கொள்ளுகிறார் ஆழ்வாருடைய திருவாய்மொழி அறிந்தவன் என்பதிலே அவ்வளவு ஈடுபாடாம் திருமங்கை ஆழ்வாருக்கு இப்போது இன்னொரு விஷயத்தை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் ஆழ்வார் சுருங்க பேசினதை இவர் வித்தாரமாக பேசுவர் என்று தெரிவித்தேனே ஒண்ணுமில்லை நாராயண நாமத்தை எடுத்துக் கொள்ளுவோம் திருவாமொழியிலே ரெண்டு இடத்திலே ஆழ்வார் காண்பிக்கிறார் இந்த நாராயண நாமத்தினுடைய வைபவத்தை வெண்பெருக்கன்னலத்து ஒன்பொருள் ஈரில வன்புகழ் நாரணம் தின்கழல் சேரே என்பது பாசுரம் இந்த இடத்துல ஒண்ணு இன்னொன்று கண்ணன் கழலினை நண்ணும் மனமுடஜீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே இப்படி ரெண்டு இடத்துல திரு நம்மாழ்வார் சொன்ன விஷயத்தை திருமங்கையாழ்வார் தொடங்குகிற போது வாடினேன் வாடி பதிகத்தை நாம் எடுத்துக் கொண்டோம் என்னால் நான் கண்டு கொண்டேன் நாராயணா பின்னும் நானும் அதே போலத்தான் திருமொழியிலேயே இன்னொரு இடத்திலேயே நமோ நாராயணமே நமோ நாராயணமே என்ன ஒரு தடவை அல்ல இரு தடவை அல்ல ஒன்பது தடவை அருளை செய்திருக்கிறாரே அவ ஆழ்வார் நம்மாழ்வார் சுருக்கமாக பேசினது விஸ்தாரமாக பேசுகிற வழக்கம் திருமங்கையாழ்வாருக்கு உண்டு அதே போல நம்மாழ்வார் தூது விடுகிற காரியம் பண்ணுவர் என் அஞ்சிரைய நடனாராய் பதிகம் தூது விடுகிற பதிகம் தானே ஆனால் ஆழ்வார் பாசுரங்கள் அங்கங்கேதான் இது காண கிடைக்கும் திருமங்கையாழ்வார் தூது விடுவதற்காகவே எடுத்தல் என்கிற ரொம்ப அழகான ஒரு காரியத்தையும் பண்ணி மடலூர்கள் என்று சொல்லும்படியான காரியத்திலே சிறிய திருமடல் பெரிய திருமடல் என்கிற ரொம்ப அழகான காரியத்தை திவ்ய பிரபந்தத்தை தானும் அருளை செய்தார் இன்னொரு ஒற்றுமை ரெண்டு பேருக்கும் உண்டு திருவாய்மொழியிலே பெண் தன்மையிலே பேசின பாசுரங்கள் பதிகங்கள் எத்தனை என்று பார்த்தால் மொத்தம் இருபத்தேழு என்ன தேடி நிற்கும் ஆழ்வார் தன்னை ஒரு தலைவியாக நினைத்துக் கொண்டு பாடின பதிகங்கள் பதினாறு தாயாக நினைத்துக் கொண்டு பாடின பதிகங்கள் ஏழு தோழிபாசுரமான பதிகங்கள் மூணு ஆக இருபத்தேழு இருக்கும் அதே போல திருமங்கையாழ்வார் பாசுரங்களிலே தாய்ப்பாசுரம் மொத்தம் ஒன்பது தலைவி பாசுரமாக அமைந்திருப்பவை மீதமாக மொத்தம் பதினெட்டு உண்டு ஆக பதினெட்டோடு ஒன்பது நாம் கூட்டி பார்த்தால் இருபத்தேழு என்ன தேரில் இருக்கும் இப்படி நம்மாழ்வாருக்கும் திருமங்கையாழ்வாருக்கும் பல வகைகளிலே நாம் ஒத்துமையை அறிந்து கொள்ளலாம் ஆக ஆழ்வார் சொல்ல வந்த விஷயத்தை விஸ்தாரமாக எடுத்துக் கொடுப்பதற்காக திருமங்கையாழ்வாருடைய அவதாரம் இன்னொன்று இந்த லோக விதாகரர் சரித்திரத்திலே பார்க்க வேண்டிய விஷயம் திருமங்கையாழ்வாருக்கு ஈடுபாடு அச்சாவதாரத்திலே தானே அச்சாவதாரத்துக்கு இருக்கிற பெருமை மத்தவனுக்கு நிச்சயமாக கிடையாது திருக்கையிலே பிடித்திருக்கிற திவ்யாயுதங்களும் வைத்து அஞ்சல் என்ன கையும் கவித்த முடியும் முகமும் முருகரும் ஆசன பத்மத்தை அழுத்தின நிலைகளுமாய் நிற்கிற நிலையே நமக்கு தஞ்சம் என்ன அனவரதமும் நாம் அனுசந்தானம் பண்ணுகிறோமே நமக்காகவே கோயில் கொண்டெழுந்தபடி இருக்கிறான் எம்பெருமான் நமக்காகவே வீடு தேடி வந்திருக்கிறான் எம்பெருமான் அவனிடத்திலே நாம் அன்போட இருக்க வேண்டுமே பராசர பட்டர் ரொம்ப அழகாக தெரிவித்தார் ஆஸ்தாம் குணராசிரது குணராசுரத்து குணபரிவாகாத்மனாம் ஜென்மனால் சங்கியா பௌமநிகேதனேஸ்வபி குஞ்சேஷு ரங்கேஸ்வர அர்த்திய சர்வசகிஷ்ணு ரச்சக பராதீன அகிலாத்மஸ்திதி பிரேணீஷே ஹிருதயாடுபிகி தபததா ஷீலான் ஜடீபூயதே என்ன ரொம்ப அழகான ஸ்லோகம் இது எம்பெருமானே உங்களுடைய குணங்கள் கணக்கத்தவைகளாக இருக்கலாம் ஆனால் குணங்களை ஒரு ஓரத்திலே வைக்கிறேன் பூர்வத்தை நிமிர்த்தினான் இறைவன் என் குணங்கள் எப்பேற்பட்டவையால் அமைந்திருக்கின்றன அது என்ன பட்டரை உமக்கு குணங்களிலே ஈடுபாடு கிடையாதா பட்டர் மேலே தொடர்ந்தால் குணங்கள் இருக்கட்டும் அந்த குணங்களினுடைய வெளிப்பாடான உன்னுடைய அவதாரங்களை கூட நான் ஓரத்திலே வைத்து விடுகிறேன் அவைகள் கூட ரொம்ப முக்கியமில்லை எம்பெருமானுக்கு இன்னமும் ஆச்சரியம் அத்தனை பேரும் கொண்டாடுகிறார்கள் அவதாரங்களை நான் பிறந்து என்ன சிரமப்படுவேனோ என்ன வயிறு பிடிக்கிறார்கள் நீர் என்னால் அவத்தையும் முற்றத்திலே வைத்து விட்டீரே சரி நீர் சொல்ல வந்த விஷயம்தான் என்ன என்று கேட்க பட்டரை போது வியக்கிறார் பெற்றருக்கு ஆச்சரியம் என்பதுமானே அது என்னமா நீ ஒரு ஒரு பக்தனுடைய வீட்டுக்கும் வந்து சேர்ந்து அவன் திருவாராதனம் பண்ணுவதற்குறுப்பாக ஒரு விக்கிரகத்தை பரிகிரகித்துக் கொண்டு நீ நிற்கிறாயே இந்த சௌலபியத்துக்கு இன்னொன்னு ஈடாகுமா அவர் சுலபனாய் நிற்கிற தன்மை இடத்திலே உண்டு அதற்காகத்தான் இந்த விதேசங்களிலே தானும் கோயில் கொண்டு எழுந்தவரே இருக்கிறான் கொஞ்சம் நாம் யோசிக்க வேண்டும் எம்பெருமான் எதற்காக திவ்ய தேசங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறான் நாம் தொழுவதற்காக இன்னும் நாம் சுலபமாக சொல்லிவிடலாம் ஆனால் தொழுது நாம் அடைகிற பலன் என்ன தொழுவதால் அவன் அடைகிற பிரயோஜனம் என்ன இது ரெண்டு ரொம்ப முக்கியம் உடனே நானும் சந்நிதியில் ஏதாவது உற்சவம் என்னால் ஓடி போகிறோம் கைகூப்பி எம்பெருமானை வணங்குகிறோம் ஆனந்தப்படுகிறோம் தீர்த்த பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு வீடு வந்து சேருகிறோம் இதை நாம் நித்தியமுமே பண்ணினாலும் எம்பெருமான் கோயிலிலே இருப்பது எதற்காக அங்கே நாம் சென்னது இதற்காக என்கிற ஞானம் இல்லை என்னால் இது அத்தனையும் வியர்த்தம் வீழ்ந்தானே பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் அதை யோசிக்க வேண்டும் எதற்காக வந்து சேர்ந்திருக்கிறான் சந்நிதிக்கு ரொம்ப அழகான விடை நமக்கு கிடைக்கும் எனக்குமே ஒரு தேசத்தை ஆக்கிரமிப்பது என்னால் பாரத தேசம் ரொம்ப அறிந்திருக்கிற விஷயம் இது அண்டை தேசங்கள் நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்கின்றன நம் தேசத்தை ஆக்கிரமிப்பதற்கு அவர்கள் பண்ணுகிற முதல் காரியம் என்ன முதலிலே எல்லையை தாண்டி வந்து எல்லைக்கு பக்கத்திலே இருக்கிற இடங்களை ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறார்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் வசங்களிலே நிலங்களை கொண்டு வந்து மெதுவாக ஊருக்குள்ளே புகுந்து நமக்கு சிரமம் கொடுப்பார்கள் அரசர்கள் காலம் தொட்டு இன்னு வரைக்கும் ஒரு தேசத்தவர் இன்னொரு தேசத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் சொன்னால் கையாளுகிற முறையே இதுதானே எம்பெருமானும் இதே முறையைத்தான் கையாளுகிறான் அவன் அடைய வேண்டிய தேசம் எது தெரியுமா நம் நெஞ்சமாகிற தேசத்தை அடைவதிலே அவனுக்கு பாதிப்பு அதிகம் ஆனால் ரொம்ப சீக்கிரத்திலே நாம் நம் நெஞ்சிலே அவனுக்கு இடம் கொடுக்க சித்தம் இல்லை அவ்வளவு தூரம் தயாராகில்லை பார்த்தான் எம்பெருமான் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும்தான் இவனை பிடிக்க வேண்டும் அவன் நம் பக்கத்திலே முதலிலே நம் ஊருக்குள்ளே வந்து சேருகிறான் ஒரு இடத்தை தனதாக்கிக் கொண்டு தன் கோயில் என்கிற பெயரை அதற்கு கொடுத்து உள்ளே தான் உறைந்து கொண்டு முதலிலே நம்மை தன் பக்கத்திலே இழுத்துக் கொண்டு அனுகிரகிக்கிறான் ஆனால் போவதற்கு நமக்கு யாராவது உபதேசம் பண்ண வேண்டும் அதற்கு அழ்வார்களே சமர்த்தர்கள் திருமங்கை ஆழ்வார் ரொம்ப அழகாக உபதேசம் பண்ணினார் திருநறையூர் சேவிக்க வேண்டும் என உபதேசம் பண்ணுகிறார் கண்ணும் சுழன்று கேளையோடு ஏழ வந்தேங்கினால் பண்ணின் மொழியார் பையனடமின் நடமின் சென்னாதனும் வெண்ணும் மலமும் வேதனும் வேள்வியுமாயினான் நன்னு நிறையூர் நாம் தொழுதமிழ் நெஞ்சமே என்று பாசிடம் சில பேருக்கு பிறந்ததனுடைய பிரயோஜனமே தெரிவதில்லை ஏன் என்று கேட்டார் எல்லா சுகங்களையும் அனுபவிப்பதற்காக பிறந்தேன் என்று ரொம்ப சகசா சுலபமாக பதில் சென்று விடுகிறார்கள் திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார் இன்னைக்கு இருக்கிற இளமை உன்னிடத்திலே நாளைக்கு இருக்காது இந்த இளமையிலே நீ என்னென்னதெல்லாம் உனக்கு ரொம்ப முக்கியம் என்று நினைத்துக் கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயோ இவைகள் நாளைக்கு இருந்தாலும் உன்னாலே அனுபவிக்க முடியாமல் போகலாம் என்னால் இளமை கை கொடுக்காது ஒரு வேட்டையினுடைய வீட்டையே தனக்கு கோயிலாக நினைத்துக் கொண்டிருக்கிற ஒருத்தன் கடைசி காலத்தில் கிழவனான பின்னே அங்கே போய் தன்னாலே சுகத்தை அனுபவிக்க முடியுமா என்னால் நிச்சயம் முடியாது இதைத்தான் ஆழ்வார் தெரிவித்தார் சின்ன வயசுல நீ எவ்வளவோ கெட்டு தெரிந்திருக்கலாம் ஆனால் பெரியவனான பின்னே கண்ணும் சுழன்னு பிழையோடு கீழை வந்தேங்கினார் ஆழ்வார் யாரையோ பார்த்திருக்க கூடும் அதனால்தான் இந்த அழகான வார்த்தையை தான் தெரிவிக்கிறார் ஒரு வயதான கிழவன் கண்களிலே ஏழை பேழை முதலாண்டுகள் எல்லாம் வந்து சேர்ந்து கண் சுழன்னு அவனுக்கு போகிற வழியிலும் திண்ணமான எண்ணம் இல்லை சுழன்று கீழே விழுந்து விடுவன் போலிருக்கிறது அப்படி இருந்தாலும் பழக்க தோஷம் எந்த வேசியினுடைய வீட்டுக்குத்தான் போகணும் அதே வீட்டுக்கு போய் சேர்ந்தானாம் அங்க இருக்கிற பெண்கள் காசு கொடுத்தால் என்னவும் செய்வதற்கு சித்தமானவர்கள் தானே ஆனால் இந்த கிழமனை பார்த்த உடனே தெரிவித்தார்களாம் பெரியவர்களே வழுத்தடி மாறி பெரியவரை இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறீர் போலிருக்கிறது பையனிடமின் என்னாலும் நீ சிரமப்படாமல் உன் வீடு தேடி போவாயாக இந்த இடம் உனக்கு லாயக்கில்லை வருவதற்கு ஏற்ற யௌவன பருவம் உன்னிடத்திலே இல்லை போய்விடு என்று வழிகாட்டி அனுப்பி வைப்பவர்களாம் போ போ என்று துரத்துவர்களாம் ஆனால் அழ்வார் பார்த்துக் கொண்டிருந்தார் இந்த கிழவனுக்கு அந்த வேசிகள் போ போ என்று சொல்லுவது கூட ஆனந்தமாக அமைந்திருந்ததாம் துரத்துவதை கூட தனக்கு அது கேட்பதே பிரயோஜனம் என்கிற நினைவு அவனுக்கு அழ்வார் தெரிவித்தார் விண்ணும் மலையும் வேதமும் வேள்வியுமாயினான் பையனடமின் என்னாலும் வழிபார்த்து போ என்று காசு வாங்கி கொண்டு காரியம் செய்கிற பெண்கள் சொல்லுவதற்கு முன்னே நீ நன்னு நிறையோர் நான் தொழுதமிழ நெஞ்சமே திருநவையோர் நம்பியை சேவிப்பதற்கு ஆசை கொள்வாயாக ஆக அவ்வளவு தூரம் உபதேசம் பண்ணி நம்மை திருத்துவதிலே பாதிப்பு இருக்கிறபடியினால் தான் ஆழ்வார் சூரியனாக அமைந்திருக்கிறார் நித்தியமும் உதிக்கிற சூரியன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஏதாவது உண்டா சூரியன் உதிக்கவில்லை என்னால் நம்மாலே நம் காரியங்களை செய்யத்தான் முடியுமா ചന്ദ്രാനന്ദ மந்திரத்திலே உபஸ்தான மந்திரம் என்ன உண்டு മിത്രസ്യ தர்ஷனி ധൃത ശ്രവോദേവസ്യ தானசி காலத்தால சந்தியானந்தனம் பண்ணுகிற காலத்தில் அனுசந்தானம் பண்ணுகிறோம் ரொம்ப அழகான பொருள் இதற்கு சூரிய நாம் என்ன பிரார்த்திக்கிறோம் தெரியுமா விவசாயம் செய்கிற பெருமக்கள் சுகமாக இருக்க வேண்டும் அவர்களுடைய விளைநிலங்கள் எல்லாம் நன்னாக வளர்ந்து அதுல இருந்து தானியங்கள் எல்லாம் பெருகி உலகம் எல்லாம் சமிருத்தியாக இருக்க வேண்டும் அதற்கு சூரிய மண்டலாந்தரவர்த்தியான நாராயணனே நீரை அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோமே ஆக சூரியன் காரியம் பண்ணுவது நம்மிடத்துல எந்த பிரயோஜனத்தையும் கருதி என்ன அதே போலத்தான் ஆழ்வார்கள் அதே போலத்தான் லோக திவாகரரான திருமங்கை ஆழ்வார் நம்மளுக்கு அவர் எதையும் எதிர்பார்ப்பதில்லை எம்பெருமானிடத்துல நமக்காக பிரார்த்திக்கிற காரியம் அவருடையது யோகதாரம் பண்ணின திருக்குறையலூர் என்பது இந்த திவிதேசத்துக்கு திருக்குறையூர் என்கிற பெயர் வந்ததற்குண்டான காரணமே ரொம்ப அழகு எந்த விதத்திலேயும் குறைவில்லாமல் இருக்கிறபடியினாலே அதற்கு குறையலூர் என்கிற பெயர் பக்கத்திலேயே திருவாலிநாடு உண்டு ஆலிநாடு என்ன பெயர் என்ன காரணம் என்னால் லக்ஷ்மியை நாராயணன் ஆலிங்கனம் பண்ணி கொண்ட கஷேத்திரம் இது ஆற தழுவிக்கொண்டபடியினாலே திருவாலி என்கிற பெயர் பெற்றதாம் என்னதான் நாம் மத்திய திவ்ய போனாலும் நம் தேசம் என்பது நமக்கு ரொம்ப ஈடுபாட்டை என்னைக்குமே கொடுத்து கொண்டிருக்கும் நம் ஊரினால் நமக்கு கொஞ்சம் ஆனந்தம் ஈடுபாடு அதிகரிக்கும் அதே விதேசத்தை எம்பெருமானை காட்டிலும் நாம் இருக்கிற நம் ஊரை சேர்ந்த எம்பெருமானிடத்திலே நமக்கு அளவற்ற ஈடுபாடு இருப்பது இயற்கை தானே திருமங்கையாழ்வாரும் விதிவிலக்கு அல்ல திருவாலி தேசத்து எம்பெருமானிடத்திலே அவருக்கு ரொம்ப ஈடுபாடு ரொம்ப அழகான முப்பது பாசுரங்கள் பதிகங்கள் மூன்று பதிகங்கள் அருளை செய்தார் தன்னுடைய திருமொழியிலே வந்தனதடியே மனம் புகுந்தாய் என்று தொடங்குகிற பதிகம் என்ன தூவிரிய மலரோழக்கி என்கிற பதிகம் என்ன கல்வம் கொல்லாமறியே என்கிற பதிகம் என்ன இந்த மூன்று பதிகங்களும் ஆழ்வார் எம்பெருமானிடத்திலே கொண்டிருக்கிற அன்பை நமக்கு விளக்கும்படியாக அமைந்திருக்கிறது இதுல முதல் பதிகம் வந்துவதடியே மனம் புகுந்தாய் புகுந்தடப்பின் வணங்கும் என் சிந்தனைக்கு திருவே திருவேயின் ஆறுயிரே அந்தடினடியார் அசோகின் இடந்தளிர்கள் கலந்து அவையெங்கும் செந்தழல் புறையும் அம்மானே இன்னைக்கும் ஆழ்வாருக்கு பக்கத்திலேயே ஆழ்வார் திருவாரி திருநகரையிலே சேவை சாதிக்கிறாரே பக்கத்திலேயே ஒரு எம்பெருமானையும் நாம் சேவிக்கிறோம் சிந்தனைக்கினியான் என்கிற திருநாமம் அவளுக்கு நினைக்கிற பொழுதே கற்கண்டாக இனிக்கிற தன்மை எம்பெருமானிடத்திலே உண்டு கற்கண்டாவது சாப்பிட்ட பின் தானே நமக்கு இனிமையை தரும் ஆனால் இந்த கற்கண்டு ரொம்ப விசேஷம் நினைக்கிற பொழுதே நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாவமுதமே என் ரொம்ப அழகான பாசுரத்தை நாம் அனுசந்திக்கிறோமே அப்ப ஆறாவமுதம் இது அமுதம் கூட அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சாகும் என்று பார்க்கிறோம் இந்த அமுது எந்த காலத்திலேயும் நஞ்சாவதில்லை அந்த எபெருமானை குறித்து ஆழ்வார் தெரிவித்தார் வந்துனதடியே மனம் புகுந்தாய் எம்பெருமானை நீயாகவே வந்து என்னுடைய மனம் புகுந்து கொண்டாயே நான் என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று அவனிடத்தில் கேட்கிறான் மகாபாரதத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் உண்டு விதரனுடைய வீழ்ச்சிக்கு கண்ணன் எழுந்தருளினான் என்கிற சரித்திரம் நாம் பார்க்கிறோமே திருவாராதனம் பண்ணுகிற காலத்திலே ஜீயதப்படி திருவாராதனம் வடமாள மாமனிகள் அருளி செய்தாரே அதுல ஒரு ஸ்லோகத்தை சேர்த்தார் லீலாசுக்கர் இயத்தின ஸ்ரீகிருஷ்ண கருணாமிரதத்திலே இருக்கும்படியான ரொம்ப அழகான ஸ்லோகம் அது அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது தெரியுமா எம்பெருமானே அந்த காலத்துல நீ கோபிகைகள் கையினாலே உண்டாய் யசோதையினிடத்திலே பால் உண்டாய் விதுரன் வீட்டிலே உண்டாய் சதல் கையாலே உண்டாய் அதை போலே நான் அமுது செய்விக்கிற இந்த பதார்த்தங்களையும் நீ ஸ்வீகரிக்க வேண்டும் கண்டருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிற ஸ்லோகம் அப்பொழுது துரியோதன சபையிலே பாண்டவர்களுக்காக தூது எழுந்தருளினான் எம்பெருமான் தூதன் என்னால் வார்த்தா வாகனாதினா தூயதே இது தூதமா என்று சொல்லுவார்கள் தன்னுடைய எஜமானனுக்காக காரியம் செய்பவன் சமாச்சாரம் கொண்டு போய் அதை மற்றோரிடத்திலே தெரிவிக்கிறவன் எந்த இடத்துல சொல்ல வேண்டுமோ அங்கு சொல்லுகிறவனுக்கு தூதன் என்கிற பெயர் உண்டு பாண்டவர்களுக்காக தூது நடந்தான் என்கிறான் அவர் தூதனாக புறப்பட்டு துரியோதனுடைய சபைக்கு போனான் என்கிற சரித்திரம் பார்க்கிறோமே அந்த காலத்திலே துரியோதனன் வீட்டிலே கண்ணன் அமுது செய்யவே இல்லை துரியோதனுக்கு ரொம்ப வருத்தம் கண்ணா நீ நம் வீட்டிலே சாப்பிட்டு இருக்கலாமே ஏன் சாப்பிடவில்லை என்று கேள்வி கேட்க உடனே கண்ணன் தெரிவித்தான் திருஷதன்னம் ந போக்தவ்யம் துஷந்தம் நைவ போஜையேட்டு நம்முடைய எதிரி வீட்டிலே நாம் சாப்பிடவும் கூடாது நம் எதிரிக்கு நாம் அன்னமிடவும் கூடாது துரியோதனனுக்கு ஆச்சரியம் கண்ணா நான் முன் எதிரியும் அல்லன் நீ என்னுடைய எதிரியும் அல்ல அப்படி இருக்கிற பொழுது நீ எதற்காக இப்படி பேசுகிறாய் உடனே கண்ணன் தெரிவித்தான் பாண்டவான துஷசே ராஜன் நம பிராணாகி பாண்டவாக எதிரியோ நீ எனக்கு எதிரியோ நான் எனக்கு உனக்கு எதிரியோ முக்கியமில்லை என் பக்தர்களான பாண்டவர்களுக்கு நீ எதிரி அவர் பக்தனுடைய எதிரியை என் எதிரியாகத்தானே நான் நினைத்துக் கொண்டிருப்பேன் புறத்தாழ்வானுடைய அழகான ஸ்லோகம் தேவப்பெருமானை குறித்து எதபராத சகசிரம் அஜத்ரஜம் துவை சரண்ய ஹிரண்ய உபாவரது வரதேன சிரம் துவம் அவிக்கிரியா விகிருதிமர்பக நிர்பஜநாததாக எம்பெருமானே வரதராஜனே உன்னிடத்துல கணக்கற்ற பாவங்கள் இரண்யன் பண்ணி கொண்டிருந்தானே அந்த சமயத்துல எல்லாம் உனக்கு கோபமே வரவில்லை உன் பக்தனான பிரகலாதனை அவன் நலிய தொடங்கின காலத்திலே அது என்னமோ உனக்கு கோபம் ரொம்ப அதிகம் வந்து விட்டது என்ன காரணம் என்ன கேள்வி கேட்கிறார் பக்தனுக்கும் பாகவதனுக்கும் இருக்கிற ஒத்துமையே இதுதான் நல்ல பாகவதன் யாரையுமே தனக்கு விரோதியாக நினைப்பதில்லை எம்பெருமானும் தனக்கு விரோதியாக யாரையும் எண்ணுவதில்லை ஆனால் இந்த ரெண்டு பேருக்குமே ரெண்டு விதமான விரோதிகள் உண்டு பக்தர்களுடைய நினைவு எப்படி செய்யினால் பகவானுடைய எதிரியை தங்கள் எதிரியாக நினைப்பார்கள் என அழ்வார் பாசுரத்தை எடுத்துக்கொண்டால் தீய புந்தி கஞ்சன் என்ன அருளி செய்வாரே கம்சனுக்கும் ஆழ்வாருக்கும் ஏதாவது நேரடி தொடர்பு உண்டா என்று யோசிக்க வேண்டும் என்ன சுவாமி கம்சன் என்னைக்கோ பிறந்தான் ஆழ்வார் காலமும் கொஞ்சம் பிற்பட்டது அப்படி இருக்கிற பொழுது ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளக்கூட அவகாசம் இல்லை இருக்கிற பொழுது எதற்காக கம்சனை நம்மாழ்வார் செய்ய வேண்டும் அழ்வார் தெரிவித்தால் என் எதிரியாக இருந்தால் நான் கண்டுகொள்ள மாட்டேன் என் நாதனான கண்ணனுக்கு எதிரியாயிட்டேன் அதனாலே எனக்கும் எதிரி அதே போலத்தான் இந்திரமானும் தெரிவிக்கிறான் சமூகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோக்தி நப்ரியா ஏவ துமாம் பக்தியா மயிதேஷேஷு சாப்பியம் இது பகவத்கீதா ஸ்லோகம் அத்தனை பேருக்கும் நான் சமானமானவன் தேவானாம் தானவானாம் சாமானிய மதி தெய்வத்தம் என்று பெயர் பெற்றிருக்கிறான் அப்படிப்பட்டவனுக்கும் எதிரிகள் உண்டு யார் தெரியுமா எதிரி என் பக்தனுடைய எதிரியை என் எதிரியாக நான் கொண்டிருக்கிறேன் ஆக பக்தனுக்கும் பகவானுக்கும் இருக்கிற ஒத்துமை இது அப்படி துரியோகன் வீட்டிலே என்று நான் புசிக்காமல் நேராக விதிரது வீட்டுக்கு நடந்தான் என்று சரித்திரம் விதிரருக்கு ரொம்ப ஆச்சரியம் சாட்சாத் பரமாத்மா தாழ்ந்த குலத்திலே பிறந்த தன் வீடு தேடி வந்திருக்கிறான் என்னால் இது காத்திரமா பெரிய பாக்கியம் அவர் செய்திருக்க வேண்டும் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி திருமங்கையாழ்வாருடைய அழகான பாசுரம் ஏழை ஏதலன் இவனிடத்திலே ஒன்றுமே கிடையாது நல்ல உயர்குடி பிறப்பு என்பது கிடையாது நல்ல ஒழுக்கம் என்பது கிடையாது ஆனால் மனம் நிறைய அன்பு உண்டு அந்த அன்புமே போதும் என்கிற எண்ணத்தோடு தனக்கு சரிதமம் இல்லாமல் போனாலும் தாழ்ந்தவர்களோடேயும் புறையன கலந்தான் என்பதுதான் ஒரு நீராக கலக்கை என்று சொல்லுவார்கள் ஒரு ரெண்டு பாத்திரத்திலே நீர் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஒன்றிலே வெந்நீர் வைத்திருந்தோம் இன்னொன்னிலே நல்ல பச்சை தண்ணீர் கொண்டிருக்கிறோம் அந்த ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து விட்டோம் என்னால் இதுதான் பச்சை தீர்த்தம் இதுதான் வெந்நீர் என்று தனித்தனியாக நம்மாலே பிரித்து காட்ட முடியுமா என்ன சுவாமி மொத்தமே நீர் தானே தண்ணீர் தானே என்று சொல்லி விடுவோமே அதே போலத்தான் தன் பக்தனோட எம்பெருமான் கலக்கிறான் அவ வந்து சேர்ந்தான் விதனுடைய வீட்டுக்கு விதனுக்கு ஆச்சரியம் எம்பெருமானுக்கு என்று வாங்கி வைத்திருக்கிற பழங்கள் அதில் வாழைப்பழங்களை கையிலே எடுத்தான் பழத்தை தூக்கி எறிந்து கண்ணன் முகத்திலே மயங்கி தோலையை அவனிடத்திலே கொடுக்க பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோனே பக்தியா பிரயச்சதி நம்மிடத்துல பக்தியைத்தானே நான் பார்க்கிறார் அவ கொடுத்த தோலையே உண்டான் என்று சரித்திரம் நாம் அறிந்திருக்கிறோம் வெளிபாரதத்திலே கவி ரொம்ப அழகாக தெரிவித்தார் முன்னமே பொயின்னருடைய முதுமையோதரியோ பன்னகாதி பாயலோ பச்சை ஆளிலையோ சொன்ன நால்வகை சுருதியோ கருதினி எய்தற்கு என்ன மாதவும் செய்வது இச்சிறுகுடிலின்னான் இவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான் என்று என்ன நினைத்திருக்கிறாய் என்னுடைய வீட்டை நீ நீ முன்னமேயே படுத்துக் கொண்டிருந்த திருப்பார்கடலாக நினைத்தாயோ அல்லது நீ சயனித்திருக்கிற ஆதிசேஷனாக கொண்டாயோ அல்லது அலமாமரத்தின் நிலைமையில் ஒரு பாலகனாய் சுயின்னாயே அந்த ஆளிலையாக கொண்டாயோ அல்லது நான்கு வேதங்களுக்குள்ளே நீ உரைகின்றாயே என் வீட்டையே நீ வேதமாக நினைத்தாயோ என்ன மாதவன் செய்தது இச்சிறுகுடில் என்னுடைய வீடு என்ன பாகியம் செய்தது நீ வந்து சேர்ந்திருக்கிறாய் இது விதுரன் அழுத அழுகை பக்தன் என்னைக்குமே கண்களிலே நீர் கொண்டிருப்பன் பெருமானை பார்த்த காலத்திலே நமக்கு கண்களிலே இருந்து கண்ணீர் பிறக வேண்டும் அப்போதுதானே நமக்கு உண்மையான பக்தி உண்டு என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஆக விதுரோன்ன உபாகரத்தை வியாசர் தெரிவிக்கிறார் விதுவர் அன்னமிட்டார் ஆனால் அதை கண்ணன் சாப்பிட்டான் என்ற இடத்திலே విదురాన్నాని బుభుజి சுச்சீனி குணவந்திச்ச பரம பரிசுத்தமாயும் பரம போக்கியமாகவும் இருக்கிற அன்னத்தை எம்பெருமான் உண்டான் என்று வியாசத்து தெரிவித்தார் கொடுத்தது வாழைப்பழத்தோல் அதற்கு இவ்வளவு பெருமையா என்னால் ரொம்ப அழகான அர்த்தம் இதற்கு விஜயனுடைய மனதை வைத்து பார்க்கிற பொழுது பரம பரிசுத்தமும் இதுதான் ரொம்ப முக்கியமானதும் எம்பெருமானுக்கு வேண்டியதும் இதுதான் என்பது தேடி நிற்குமே அதே போலத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார் வன்புணரடியேன் மனம் புகுந்தாய் திருமணத்தில் இருக்கிற உயர்ந்த குணம் இதுதான் எனக்குமே நாம் கூப்பிட வேண்டும் அவன் எதிர்பார்ப்பதே கிடையாது நம்மிடத்திலே வர வேண்டும் என்று தானாகவே தீர்மானித்துக் கொண்டு வந்து விடுவன் ஆனால் இந்த குணம் நம்மிடத்திலே உண்டா என்று யோசிக்க வேண்டும் யாராவது ஒருத்தர் நம் வீடு தேடி வந்து விவாக பத்திரிகை கொடுத்தார் என்னால் அவர் ரொம்ப ஆதரத்தோட அன்போட கூப்பிட்டிருந்தால் கூட போன உடனே ஏதாவது ஒரு வார்த்தை நாம் பேசுவோம் சரியாக கூப்பிடவில்லை என்னை மதிக்கவில்லை எந்த வகையிலே அழைக்க வேண்டுமோ அப்படி செல்லவில்லை என கணக்கற்ற குத்தங்களை வந்து போனவர் மேலே நாம் வைப்போம் அவர் கூப்பிட்டிருந்தும் அவருக்கு பழிச்சொல் நம்மிடத்திலே இருந்து உண்டு ஆனால் சர்வேஸ்வரன் எம்பெருமான் தெரிவிக்கிறான் நீ உன் மனதிலே நான் வசிப்பதற்கு என்னை கூப்பிட வேண்டும் என்கிற நிர்பந்தமும் இல்லை நானாக வந்து சேர்ந்து விடுவேன் ஆனால் வந்து என்னை நீ திறத்தாமல் இருந்தாலே போதும் வந்துனதடியே மனம் புகுந்தான் என்றுதான் அழுவார் தெரிவிக்கிறார் என்பதுமான உனக்கு பரமபதத்திலே இருக்கிற விருப்பத்தை காட்டிலும் திருப்பார்கடலிலே இருக்கிற விருப்பத்தை காட்டிலும் கோயில் திருமலை பெருமாள் கோயில் திருநாராயணபுரம் முதலான திவ்ய தேசங்களிலே வசிப்பதை காட்டிலும் நெய்யடியாருடைய ஹிருதயத்திலே வசிப்பதென்பதனால் ரொம்ப ஆனந்தமாயிற்று அழகான பாசுரம் இன்னொன்னு உண்டு மாறுவன் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லார் நாம் பண்ண வேண்டிய காரியம் என்ன தெரியுமா நம்முடைய மாதவகத்தையே ஒரு கோயிலாக உருவகப்படுத்த வேண்டும் அதற்குள்ளே மாதவனை இருத்த வேண்டும் மாதவன் என்னால் லக்ஷ்மிதரன் ஸ்ரீ மகாலட்சுமியை தன் நெஞ்சிலே கொண்டவன் என்பது அர்த்தமாக நிற்குமே அவன் மாதவன் என்பது தெய்வத்தை நாட்ட வேண்டும் ஆர்வம் என்பதோ பூவிட வேண்டும் நமக்கு இருக்கிற ஆசை பக்தியையே இந்திரவானுக்கு புஷ்பங்களாக சமர்ப்பிக்க வேண்டும் என்னெல்லாம் பார்க்கிறோமே இது ரொம்ப முக்கியம் ஆக எம்பெருமானுக்கு திவ்யதேச வாசத்தை காட்டிலும் கடலிலே சைனிப்பதை காட்டிலும் பரமபதத்திலே வீழ்த்திருப்பதை காட்டிலும் ஒரு அடியானுடைய மனம் என்னால் ரொம்ப ஈடுபாடு கல்லும் கனிகடலும் வைகுண்ட வானாடும் புல்லங்களிங்கன கொல் வெள்ளனடியான் நிறங்கடியான் உள்புகுந்து நீங்கான் பெரிய திருவந்தாரையிலே நம்மாழ்வாருடைய அழகான பாசுரம் இது கல்லும் கனைக்கடலும் கல்லும் என்ன திருவேங்கடமலையை தெரிவித்தார் கரைக்கடலும் என்ன க்ஷீராசி திருப்பார்கடவை தெரிவித்தார் வைகுந்த வானாடும் புல்லன் எழுந்தன சீ சீ என்ன இவர்களை எல்லாம் உதறி தெளிந்துவிட்டு என்னுள் புகுந்து நீங்கான் என்னுள்ளே வந்து வசிக்கிறான் எம்பெருமான் என்ன ரொம்ப அழகாக தெரிவித்தார் நம்மாழ்வார் ஆக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நம்முடைய ஹிருதயத்திலே வசிப்பதனால் எம்பெருமானுக்கு போற விருப்பம் அதிகம் அந்த இடத்தை நாம் அவனுக்கென்ன சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் வடதேசத்திலே வீணா சுகர் என்கிற கவி எப்படி விசேஷமாக அமைந்திருந்தாரோ அதே போலத்தான் இன்னொரு கவிஞர் ரொம்ப சிறப்பாகத்தானும் கண்ணனிடத்திலே பக்தி கொண்டிருந்தவர் சூரதாசர் என்று அவருக்கு பெயர் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா கண் இல்லாதவர் அவர் பாடுகிற காலத்துல கண்ணன் அவர் மடியிலே அமர்ந்து கொண்டு அவர் பாடுகிற பாடல்களை கேட்பான் என்று இன்னைக்கும் கொண்டாடுவார்கள் அவர் தெரிவிக்கிறார் எம்பெருமானை குறித்து வீரன துக்கு ஹரணு தேவு சந்தன சிதகாரி எம்பெருமான் இப்படிப்பட்டவர் தெரியுமா கதி இல்லாதவர்களுக்கு தான் கதியாக நின்று நல்லவர்கள் கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு இணைக்கும் நல்லவர்களுக்காகவே வாழ்பவன் என்று காண்பித்துக் கொடுக்கிறார் அப்படி நமக்காகவே பக்தனுக்காகவே எம்பெருமான் இருக்கிறான் என்னால் பக்தனும் எம்பெருமானுக்காகவே தானே இருப்பன் விக்ரேது కామాసిన గోపకన్యా మురారి పాదార్పిత చిత్తవృత్తి గద్యాదికం மோகவஜாதகோஷத்து கோவிந்த தாமோதர மாதவேதி என்ற ஸ்லோகம் பார்க்கிறோமே ஒரு இடைப்பெண் கண்ணனிடத்துல ரொம்ப ஈடுபாடா அவளுக்கு கண்ணனையே எப்பொழுதும் தன் நெஞ்சத்திலே கொண்டிருப்பவள் கண்ணனையே நினைத்து நினைத்து உருகும் அவள் அப்படிப்பட்டபடி அவருடைய தாயார் அனுப்பினாள் வீட்டிலே கடைந்து வைத்திருக்கிற வெண்ணெய் என்ன எடுக்கப்பட்டிருக்கிற நெய் என்ன பால் தயிர் மோர் முதலானவற்றை எல்லாம் நீ விட்டு வர வேண்டும் உடனே புறப்படு என்று பெரிய பானையை அவள் தலையிலே ஏற்றி அனுப்பி வைத்தாளாம் இந்த பெண்ணும் வெளியிலே புறப்பட்டாள் தான் போகிற காரியத்தை மறந்தாள் கண்ணன் நினைவுக்கு வந்து சேர்ந்தான் கண்ணனை பற்றின எண்ணத்தோடே நடக்கத் தொடங்கினாள் கொஞ்ச தூரத்துக்கு தயிர் வாங்கலையோ நெய் வாங்கலையோ மோர் வாங்கலையோ என்று கூடிக்கொண்டு போனவள் திடீரென யாரை விற்றாள் தெரியுமா கண்ணனை வாங்கவில்லையா தாமோதரனை வாங்கவில்லையா வாசுதேவனை வாங்கவில்லையா என் தன்னை விற்கவும் பெறுவார்களே என்ன ஆழ்வாருடைய பாசுரம் பெருமானுடைய திருநாமத்தை நாம் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருந்தோம் என்னால் நம்மை தன்னிடத்தில் எழுதி கொடுத்து விடுகிறான் தன்னை நமக்காக எழுதி கொடுக்கிறான் எம்பெருமான் என்னை விற்க வேண்டுமென்னாலும் விற்பதற்கு நீ சக்தி உள்ளவனாக ஆகுவாய் ஆக தன்னை நமக்கே கொடுத்து விடுகிறான் நம்மன்றத்திலே தன்னை அர்ப்பணிக்கிறான் என்பதுவான் எனக்கே தன்னை தந்த கற்பகம் என்பது பாசுரம் ஆக வந்துனதடியே மனம் புகுந்தாய் புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தனை கிணியாய் அழ்வார் யோசித்தார் நல்லவேளை நமக்கு நல்ல புத்தி கொடுத்தான் எம்பெருமான் வந்த எம்பெருமானை வழியிலே துரத்தாமல் வந்தவனை சேவிக்க வேண்டும் என்கிற எண்ணமாவது நம்மிடத்திலே அமைந்திருந்தது கைங்கரியம் பண்ணுகிறவர்களுக்கு இருக்க வேண்டிய குணம் இது அந்த காலத்திலே கண்ணன் துரியோதனனுடைய சபைக்கு வந்து சேர்ந்தான் ஆனால் துரியோதனன் எழுந்து நின்று வரவேற்க கூடாது என்று தீர்மானித்திருந்தான் தன் சபையில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து தெரிவித்தான் கண்ணன் இடையன் வருகிற பொழுது யாரும் எழுந்து கொள்ளக்கூடாது அப்படி எழுந்து நின்று நீங்கள் மரியாதை பண்ணினீர்கள் என்னால் தலை உங்கள் உடம்போடே இருக்காது இது துரியோகனுடைய கட்டளை அதன் பேரும் பயந்து கொண்டு அமர்ந்திருந்தார்கள் ஆனால் கண்ணன் உள்ளே நுழைந்தவுடனே அத்தனை பேரும் நின்று கொண்டார்கள் துரியோகனனுக்கு ரொம்ப கோபம் வருத்தம் எல்லாரையும் பார்த்து கேள்வி கேட்டான் அதான் இந்த இளையன் வருகிற பொழுது எழுந்து கொள்ளக் கூடாது என்று தெரிவித்தேனே எல்லோரும் எதற்காக எழுந்து நின்றீர்கள் உடனே எல்லோரும் தெரிவித்தார்கள் மன்னா முதலிலே நீர் உண்மை பார்த்துக் கொள்ள வேண்டும் நீரே உங்களுடைய இருக்கையை விட்டுவிட்டு நின்று கொண்டுதானே இருக்கிறீர் யதார்த்தம் கேசவே விருத்தில் அவசா பிரதிபேதிரேடு என்ன ஸ்லோகம் என்ன அர்த்தம் தெரியுமா கண்ணனுடைய சௌந்தரியமும் தேகத்தும் யாரையும் அந்த காலத்தை அமர ஒட்டவில்லை அத்தனை பேரும் எழுந்து நின்றார்கள் என் துரியோதனனே கூட தன்னை மறந்து எழுந்து நின்னான் என்னெல்லாம் சரித்திரம் பார்க்கிறோமே அழ்வாற்றிருக்கார் அந்த துரியோதனனைப் போலே நான் அமைந்திருக்கவில்லை புகுந்ததற்கின் வணங்கும் என் சிந்தனைக்கினியாய் திருவே என் ஆறுயிரு அந்தளிரடியார் அசோகின் இளந்தளிர்கள் கலந்து அவையெங்கும் செந்தழல் புறையும் திருவாலியம்மானே எம்பெருமானுக்கு திருவாலி என்னால் ரொம்ப ஈடுபாடு அந்த ஆதி தேசத்திலே வந்து என்னை அனுகிரகிப்பதற்காகவே நீ எழுந்தருளி இருக்கிறாயோ என்ன கேட்கும்படியான வைபவம் இந்த பாசுரத்துக்கு உண்டு அதிலேயே மேலே தெரிவிக்கிறார் கந்தமாமலர் எட்டுமிட்டு நின் காமது சேவடி கை தொழுதெழும் எனக்கு புஷ்பங்கள் எதற்காக என்னால் எம்பெருமானுடைய திருமலையை தாமரைகளை சேருவதற்காக என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் திருமலையிலே இன்னைக்கும் கூட பூ அணிந்து கொள்ளுகிற பழக்கம் மனிதர்களிடையே கிடையாது காரணம் புஷ்ப மண்டபத்தில் அத்தனை புஷ்பங்கள் எம்பெருமானுக்கு என்ன ஒரு விவகாரம் உண்டு ஆக அவனுக்கென்னே அமைந்திருக்கிற புஷ்பங்களை அவனிடத்திலே நாம் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த இடத்துல ரொம்ப அழகான வியாக்கியானம் உண்டு சமர்ப்பிக்க வேண்டிய புஷ்பம் எது என்று யோசிக்க வேண்டும் உடனே பெரியாழ்வார் திருமொழி பதிகமெல்லாம் நமக்கு நினைவு வரும் பெரியாழ்வார் எம்பெருமானே அழைத்தாரு ஆனிரமேக்க நீ போதி அருமருந்தாவதரியா என்கிற ரொம்ப பதிகம் ஒரு ஒரு புஷ்பத்தினுடைய பெயரையும் சொல்லி அந்த புஷ்பத்தை கொள்ளுவதற்கு கண்ணாவா என்று அழைக்கிறாரே அதே போன்ற புஷ்பங்களை நாம் சமர்ப்பிக்க வேண்டுமா என்னால் சந்தேகம் இல்லை சமர்ப்பித்தால் எம்பெருமானுக்கு ஆனந்தம் தான் ஆனால் இதை காட்டிலும் உயர்ந்த புஷ்பம் மத்தொன்னு இருக்கிறது கந்தமாமலர் எட்டு மெட்டு என்று ஆழ்வாருடைய பாசுரம் ஆக நல்ல மனத்தை கொண்டிருக்கிற எட்டு விதமான புஷ்பங்களை சமர்ப்பிப்பதிலே நாம் ஊன்றி இருக்க வேண்டும் அந்த எட்டு புஷ்பம் எது தெரியுமா அஹிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பமிந்திரிய விக்கிரகா சர்வபூத தயா புஷ்பம் க்ஷமா புஷ்பம் விசேஷதா ஞானம் புஷ்பம் தப புஷ்பம் தியானம் புஷ்பம் ததைவச்ச சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணோகோ பிரீத்திகரம் பவேது என்ன சாஸ்திர வாக்கியம் முதல் புஷ்பத்துக்கு அஹிம்சை என்ன பெயர் என்னைக்குமே நம்மாலே மத்த யாருக்கும் ஹிம்சையே இருக்கக்கூடாது அந்த புஷ்பத்தை நாம் சமர்ப்பிக்க வேண்டும் இரண்டாவது இந்திரிய நிகிரகம் பாக்கியேந்திரிய நிகிரகம் ஆந்தரேந்திரிய நிகிரகம் என்று ரெண்டு சொல்லுகிறார்கள் உள்ளே இருக்கக்கூடிய இந்திரியங்கள் மனம் முதலானவற்றையும் நாம் அடக்கி இருக்க வேண்டும் வெளியில் இருக்கக்கூடிய இந்திரியங்களையும் நாம் அடக்கி இருக்க வேண்டும் இது இரண்டாவது புஷ்பம் சர்வபூத தயா புஷ்பம் எல்லா பிராணிகளிடத்திலேயும் அன்பு இருக்க வேண்டும் என்பது மூன்றாவது க்ஷமா புஷ்பம் மன்னிக்கிற தன்மை நம்மிடத்திலே உண்டாகி இருக்க வேண்டும் ஞானம் என்பது ஒரு புஷ்பம் தபஸ் என்பது ஒரு புஷ்பம் தியானம் என்கிற புஷ்பம் என்ன சத்தியம் என்கிற புஷ்பம் என்ன இந்த எட்டு விதமான புஷ்பங்கள் விஷ்ணோ பிரீத்திகரம் பவேது எம்பெருமானுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிற அன்பை கொடுக்கிற பூக்களாய் அமைந்திருக்கிறது இதை சேமித்து இவைகளை நாம் அவனுடைய திருவைதாரத்திலே இட்டு வழங்க வேண்டும் என்று ரொம்ப அழகாக திருமங்கையாழ்வார் காட்டிக் கொடுக்கிறார் இன்னொன்னு சொல்லுகிறார் எம்பெருமானே அந்த காலத்திலே நீ சுக்ரீவனுக்கு நம்பிக்கை உண்டாக்குவதற்காக ஏதேதோ காரியங்கள் எல்லாம் பண்ணினாயே எனக்காக நீ அது பண்ணவே வேண்டாம் என்னை விட்டு தெரியாமல் இருந்தாலே போதும் சக்கரவர்த்தி திருமகனுடைய வைபவத்திலே எத்தனையோ கட்டங்கள் எம்பெருமான் தான் அனுபவித்தான் என்று பார்க்கிறோமே சீதையை பிரிந்தான் சீதையை பிரிந்து கதறத் தொடங்கினான் அழத் தொடங்கினான் எம்பெருமான் ஒவ்வொரு காலத்திலே ஒரு ஒரு செடி கொடி முள் முதலானவற்றையும் பார்த்து கேள்வி கேட்டான் கல்லையும் முள்ளையும் பார்த்து கூட கதறினான் இறைவன் சீதையை கண்டதுண்டா சீதையை பார்த்ததுண்டா என்று ரொம்ப கிளேசப்பட்டானே அந்த காலத்துல அவன் சுக்ரீவனோட நட்பு கொண்டான் என்ன சரித்திரம் நாம் அறிந்திருக்கிறோம் சுக்ரீவனிடத்தில் சரணாகதி பண்ணினான் என்பதுதான் லக்ஷ்மணனுக்கு ரொம்ப வருத்தம் சுக்ரீவனிடத்திலே ராமன் சரணாகதி பண்ணுகிற பொழுது ஒரு ஓரமாக மூளையிலே நின்று கொண்டு குறுங்கி குலுங்கி அழத் தொடங்கினானாம் லோகநாதகா புராபூத்வா சுக்ரீவம் நாசமிச்சதி ராமனுக்காக இப்படிப்பட்ட ஒரு கதி உண்டாயிற்று எல்லாரும் ராமன் காலிலே விழ வேண்டும் அப்படிப்பட்ட ராமன் ஒரு வானரத்தினுடைய காலிலே விழுந்தான் இப்படி ஒரு நிர்பந்தமா இப்படி ஒரு நிலைமையான் என்ன அழுதான் என்று சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம் ஆக லக்ஷ்மணன் கதறினான் அந்த காலத்திலே ராமன் சுக்ரீவனிடத்திலே நண்பு நட்பு கொண்டான் என் மனைவியை பிரிந்தேன் சுக்ரீவன் நீதான் உதவ வேண்டும் ஆனால் யோசிக்க வேண்டும் சுக்ரீவனை தன் மனைவியையே தன்னோட வைத்துக் கொள்ள சக்தி இல்லாதவன் வாதை கவர்ந்து போனான் சுக்ரேவனுடைய மனைவியை ஆக தன் மனைவியையே காத்துக்கொள்ள சக்தி இல்லாதவன் இன்னொரு தன் மனைவியை எங்கிருந்து பெற்றுத்தரப் போகிறான் ஆனாலும் ராமன் நட்பு கொண்டான் அந்த காலத்துல சுக்ரீவனுக்கு ராமனிடத்திலேயும் ஒரு காரியம் ஆக வேண்டி இருந்தது ராமா நீ என்ன பண்ண வேண்டும் தெரியுமா என் தமையனான வாதையை நீ ஒழிக்க வேண்டும் இந்த காரியத்தை நீ எனக்கு பண்ணினாய் என்னால் உனக்கு சீத்தையை பெற்றுத் தருகிற காரியத்திலே நான் என்னை நான் ஆட்படுத்திக் கொள்ளுவேன் ஸ்ரீதான் கிராமம் ரொம்ப வந்தோரும் ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒரு வகையில ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் உதவியாக இருப்போம் உலகம் இன்னளவுக்கும் அப்படித்தானே நாம் இன்னொருத்தருக்கு உதவி பண்ணுகிறோம் என்னால் பிரதியோபகாரம் அவரிடத்திலிருந்து எதையாவது எதிர்பார்த்துத்தானே செய்கிறோம் அவ ராமன் அந்த காலத்திலே ஒப்புக்கொள்ள சுக்ரீவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் ராமா அதை எப்படி நான் உன்னை அவ்வளவு சீக்கிரமாக நம்ப முடியும் என்னுடைய அண்ணன் வாலியினுடைய பலம் உனக்கு தெரியாது போலிருக்கிறது அப்படிப்பட்ட வாலியை நீ அடிக்க வேண்டும் என்னால் உனக்கு பலம் உண்டா என்று நான் பரிசோதித்து பார்க்க வேண்டும் ராமனுக்கு ரொம்ப வியப்பு சிரித்தான் என் நிலைமை இப்படி ஆகிவிட்டது ஒரு வானரம் என் சக்தியை பரிசோதிக்கிற அளவுக்கு நான் தாழ்ந்து போனேனா என்று தன்னை நினைத்து சிரித்துக் கொண்டான் ஆனாலும் தன் பக்தன் தன்னை ஆட்பட்டவனுக்கு சந்தேகம் என்னால் தன்னை எந்த அளவுக்கும் தாழ்த்தி கொடுப்பது என்பது எம்பெருமானுக்கு இருக்கிற வழக்கம்தான் சரி சுக்ரீவா உன் இஷ்டப்படியே நீ பரிசோதித்துக் கொள்ளலாம் லட்சுமி சுக்ரீவன் தெரிவித்தான் என் அண்ணன் வாலி இருக்கிற காலத்திலே துந்துபி என்கிற ராட்சசனோட சண்டையிட்டான் அந்த ராட்சசனுக்கு ரொம்ப பலம் மாம்சம் மலையாக அமைந்திருந்தவன் அப்படிப்பட்டவனை வாலி ரொம்ப அனாயாசமாக கொன்று போட்டான் தன்னுடைய காலினாலே உதைத்தான் அந்த சரீரம் பழகாத தூரம் தள்ளி போய் கீழே விழுந்தது ஆனா நீ அதே போல இன்னைக்கும் இருக்கிற அந்த சரீரத்தை தள்ள முடியுமா இறந்து போன குந்துபியனுடைய உடல் இன்றைக்கும் இருக்கிறது அதை நீ உன் காலினாலே வாலி தள்ளினதை காட்டிலும் இன்னமும் தூரம் தள்ளி நீ நிரூபித்து விட்டாய் என்னால் உன் சக்தியை ஒப்புக்கொள்வேன் உடனே ராமன் சம்மதித்தான் குந்துபியனுடைய உடல் கீழே கிடக்க ராமனுக்கு சுக்ரீவன் கட்டளையிட்டான் நான் சொன்ன காரியத்தை செய் என்று சொல்ல ஒண்ணுமில்லை அனாயாசமாக தன்னுடைய கால் கட்டை விரலினாலே அந்த சரீரத்தை உடைக்க அது வாலி எறிந்த தூரத்தை காட்டிலும் இன்னமும் போய் அந்த உடல் துந்துவியினுடைய பிணமானது விழுந்தது ராமன் யோசித்தான் சுக்ரீவனுக்கு சந்தோஷம் இருக்கும் சுக்ரீவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஆனால் கொஞ்சம் வருத்தமும் இருந்தது வருத்தம் தோய்ந்த முகத்தோடே காணப்பட்டான் ராமன் தெரிந்து கொண்டான் இவனுக்கு திருப்தி இல்லை போலிருக்கிறது என்ன சுக்ரீவா என் பலத்திலே உனக்கு இன்னமும் ஏதாவது சந்தேகம் உண்டா சுக்ரீவன் தெரிவித்தான் ராமனை உயர்ந்த காரியம் பண்ணினாய் பிந்துவியனுடைய உடலை அப்புறப்படுத்துவது என்பது சாமான்யமான காரியம் இல்லை ஆனாலும் வாலி பிந்துவியை கொன்ற காலத்திலே அவனுக்கு சரீரம் நல்ல நிலையிலே இருந்தது எனக்குமே பிணத்துக்கு ரொம்ப சக்தி கிடையாது உயிர் இருக்கிற பொழுது நம் இடத்துல இருக்கிற சக்தி பிணமான பின்னே நம்மாலே சொல்லத்தான் முடியுமா ஆக ராமன் பண்ணின காரியம் உயர்ந்ததாக இருந்தாலும் கூட வாலி அடித்த பொழுது குந்தவிக்கு இருந்த பலம் எனக்கு இருக்க வழி இல்லையே அதனாலே உன்னுடைய சக்தியிலே எனக்கு இன்னமும் சந்தேகம் இருக்கிறது ராமன் தெரிவித்தான் அப்பா நீ என்ன சொல்ல சொன்னாலும் நான் செய்கிறேன் என் பலத்தை நிரூபிப்பதற்கு சித்தமாக இருக்கிறேன் அவர் சால விரட்சங்களை அந்த காலத்தில் ஏழு ஆச்சாமரங்கள் மரங்கள் என்று சொல்லுவார்கள் அந்த ஆச்சாமரங்களை மரங்களை நீ தள்ளினாய் என்னால் ஒரே பானத்தாலே பிளந்தாய் என்னால் உன் சக்தியை நான் ஒப்புக்கொள்ளுகிறேன் ஆக முதல் பரீட்சையிலே தேர்ச்சி பெற்றான் இந்திரனான் இருந்தாலும் சுக்ரீவனுக்கு திருப்தி இல்லை இரண்டாவது பரீட்சையிலே அவனுக்காகத்தான் புறப்பட்டு ஏழு மரங்களையும் அந்த காலத்திலே பிளந்தான் என்று சரித்திரம் பார்க்கிறோமே ஒரு வில் வளவாகோ என்று நம்மாழ்வார் மங்களாதாசனம் செய்தருளினார் ராமனுக்கு அத்தனையுமே ஒன்றுதானே ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் ஒரு வார்த்தைக்கு மேலே இரண்டாவது வார்த்தை நான் சொன்னதை மறுத்து பேசுகிற பழக்கம் அவனிடத்திலே கிடையாது ஒரு மனைவியை தவிர இன்னொரு பெண்ணை நினைத்து பார்த்ததும் இல்லை ஒரு தானத்துக்கு மேலே இன்னொரு தானம் உபயோகப்படுத்தினதும் கிடையாது அவர் சுக்ரீவனுக்காக எவ்வளவு தூரம் நீ காரியங்கள் எல்லாம் பண்ணினாயே என்பதுமான எனக்காக நீ அவ்வளவு தூரம் சிரமப்படவே வேண்டாம் என் மனம் வாட நீ நினையேல் மரமேத மாமுனிவா என்பதுமானுக்கு முனி என்கிற திருநாமம் உண்டு முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என்ன நம்மாழ்வார் அருளி செய்திருக்கிற திருவாய்மொழியிலே இறுதி பதிகம் கடைசி பதிகம் பார்க்கிறோமே அவ முனி என்கிற பெயர் நான் பெற்றிருக்கிறானே அதை இந்த இடத்துல நினைவு கூறுகிறான் திருமங்கை ஆழ்வார் என் மனம் வாட நீ நினையே என்பதுமான என்னை நீ பிரிந்தாய் என்னால் உன்னை பிரிந்து நான் வாட்டமடைந்து போவேன் அந்த சிரமத்தை மட்டும் நீ எனக்கு தராதே மரமேத மாமுனிவா ஞாபகப்படுத்துகிறார் என்பதுமான அப்படி சுக்ரீவனுக்காக எவ்வளவு தூரம் சிரமப்பட்டு எம்பெருமானே எத்தனையோ காரியங்கள் நீ பண்ணினாயே அதுபோல நீ நமக்காக காரியம் செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தம் இல்லை என்னைக்கும் நம்மோடு சேர்ந்திருந்தாலே அதுவே போதும் ஆக தெரிவித்தேன் கையிலே வளையல் அணிந்து கொண்டோம் என்னால் சேர்ந்திருக்கிற காலத்திலே அந்த ஆனந்தத்தாலே உடல் பருத்து வளையல் சிதறி போவதும் உண்டு பிரிந்திருக்கிற காலத்திலே வருத்தத்தாலே உடல் மெலிந்து போய் வளையல் கழன்று போவதும் உண்டு ஆக சாதன நிஷ்டர்கள் யோகிகளும் முனிவர்களும் எந்த காலத்திலேயும் சரீரத்தை இழைத்துக் கொள்ளுவதிலேயே நோக்காய் இருப்பவர்கள் சிவ வைஷ்ணவர்களும் எம்பெருமானுடைய கூடினால் ஆனந்தம் பிரிந்தால் வருத்தம் என்கிற தன்மையோட கூடினவர்கள் தானே புதத்தாழ்வாருடைய ரொம்ப அழகான பாசுரம் இனிதன்பர் காமம் மாத்த இனிதன்பர் தண்ணீரும் என்றாய் இனிதன் காமநீர் வேளாது நின்பெருமை வேட்பரில் சேமநீராகும் சிறிது சில பேருக்கு தண்ணீர் என்னால் ரொம்ப பிடிக்கும் ஆபையவகி சுமனசகா என்று பிரமாணம் எந்த காலத்தில் தண்ணீர் அறிந்து கொண்டே இருப்பர்கள் சில பேருக்கு தூக்கிக்க ஆசைகள் காமங்களிலே ஆசை அதிகம் அழ்வார் தெரிவித்தார் இந்த ரெண்டு விதமான விருப்பத்தாலேயும் உனக்கு நன்மை உண்டாகப் போவது கிடையாது இந்த ஆசைகளை நீ எம்பெருமானிடத்திலே வைத்து விட்டாய் என்னால் சேம நீராகும் சிறிது உன்னுடைய க்ஷேமத்துக்கு உறுப்பாக அதுதான் அமைந்திருக்கும் என்று காண்பித்து கொடுக்கிறாரு ஆக திருமங்கையாழ்வாரும் திருவாலியம்மானிடத்தில் இதே பிரார்த்தனையைத்தான் தாமும் பண்ணுகிறார் எந்த காலத்திலேயும் நினைத்திருக்க வேண்டும் இந்த சம்பந்தம் எப்பொழுதும் பிரியாது இருக்க வேண்டும் என் நாம் கூட எந்த ஒரு சேவா காலம் பண்ணினாலும் திருப்பல்லாண்டிலே தொடங்குகிறோம் அதே போல சாத்துமலை பண்ணுகிற காலத்திலேயும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திந்தோள் மணிமண்ணா உன் சேவடி செவ்வு திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி ஆயிரம் பல்லாண்டு எம்பெருமான் ஏதாவது பணம் காத்து பிரார்த்திக்கிறோமா அல்லது லௌகிக்க புருஷார்த்தம் எதையாவது நாம் கேட்கிறோமா என்னால் அதெல்லாம் முக்கியமே கிடையாது என்பதுமானே நம் இருவருக்குமான சம்பந்தம் இடைவிடாமல் அமைந்திருக்க வேண்டும் அடியோமோடும் നിന്നോടും ஆயிரம் பல்லாண்டு எந்த காலத்திலேயும் பிரிவென்பதே உண்டாக கூடாது இதுதான் ரொம்ப முக்கியமான பிரார்த்தனையாக அமைந்திருக்க வேண்டும் ரொம்ப அழகாக பிரமாணம் இன்னொன்னு தெரிவிக்கிறது எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லவில்லை என்னால் அது நெருப்பிலே வசிப்பதற்கு சமம் எம்பெருமான் திருநாமத்தை சொல்லாமல் இருப்பதை விட நெருப்பிலே வசிப்பதே சிறந்தது ஆக திருநாமத்தை எந்த காலத்திலேயும் நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் இந்த அத்தனை உபதேசங்களையும் ரொம்ப அழகாகத்தாமும் தாமும் காண்பித்து கொடுக்கிறார் தம்முடைய திருமொழியிலே அதுவும் முக்கியமாக திருவாலி விஷயமான பதிகங்களிலே கல்வன் கொல் யானறியேன் கரியானொரு காளை வந்து இது தாயாரனுடைய பாசுரமாக அமைந்திருக்கிற சிறப்பு பரகால நாயக்கினுடைய தாயார் பேசும்படியான வைபவம் இது என் பெண்ணை யாரோ ஒரு கல்வன் வந்தான் கைப்பிடித்து அழைத்து போனான் எம்பெருமானுக்கு கல்வன் என்கிற பெயர் பொருந்துமா நமக்கு கல்வன் என்கிற பெயர் பொருந்தும் ஏனென்றால் யோன்யதா சந்தமாத்மானம் அந்யதா பிரதிபத்தியதே கிம் தேன கிருதம் பாபம் சோரேன ஆத்மாபகாரினா நம் ஆத்மாவை நம்முடையது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமே அவ ஆத்மாவை திருடினபடியினாலே கல்வன் என்கிற பெயர் நமக்கு பொருந்தும் ஆனால் எம்பெருமானை கல்வன் என்ன பெயர் பெற்றிருக்கிறானே நம் ஆத்மாவை அவன் திருடுகிறபடியினாலே அவனுக்கு கல்வன் என்கிற பெயர் பலகால நாயகியினுடைய தாயார் தெரிவித்தாள் கல்வன் கொள் யானறியின் கரியானொரு காலை வந்து வள்ளி மருங்குலந்தன் வடமானினை போதவென்னு வெள்ளி வழக்கை பத்த பெத்ததாயிரை இட்டவென்னு அள்ளலம் பூங்கழனி அணியாதை புகுவருகளோ என் பெண்ணை கரியானொரு காலை வந்து கைப்பிடித்து அழைத்து போனான் இந்த ரெண்டு பேரும் எங்கே போய் சேர்ந்திருப்பார்கள் என் பெண் என்னை விட்டு போனாளே ஒருவேளை ரெண்டு பேரும் வயலாளி அணியாளிக்கு போயிருப்பவர்களோ திருவாலி திருநகரியை அடைந்திருப்பவர்களோ என்ன சந்தேகத்தோடே தெரிவிக்கிறாள் தாயார் இதுல இன்னொரு பாசுரத்தினுடைய சாமியத்தை தொடர்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் திருவாய்மொழியில உண்ணும் சோறு அதிகம் உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் என்று தொடங்குகிற பதிகம் திண்ணமென் இளமான் புகுமூர் திருக்கோடூரே என்ன அதுல இறுதி வரியானது அமைந்திருக்கும் நம்மாழ்வாராகிற பெண் அதாவது பராங்குஷ நாயகி எம்பெருமானோட போகிறேன் என்று புறப்பட்டு போனாள் தனியாக போனாள் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் அந்த பராங்குஷ நாயக்கினுடைய தாயார் சொல்லுகிறாள் என் பெண் நிச்சயமாக திருக்கோளூருக்குத்தான் போயிருப்பள் எனக்கு சந்தேகமே கிடையாது ஆனால் இந்த இடத்திலே பரகால நாயக்கியனுடைய தாயார் சொல்லுகிற பொழுது கரியானொரு காலிவந்தான் என் பெண்ணினை கைப்பிடித்துத்தான் ரெண்டு பேருமாக சேர்ந்து நடந்தார்கள் ஒருவேளை ரெண்டு பேரும் திருவாலிக்கு போயிருப்பார்களோ அளவந்தார் கோஷ்டியில ரொம்ப அழகான விசாரம் வந்தது ஒரு சீடர் கேள்வி கேட்டார் சுவாமி ஒரு சந்தேகம் அந்த இடத்திலே பராங்குஷ நாயகியினுடைய தாயார் என் பெண் தனியாக போனாள் ஆனால் நிச்சயம் திருக்கோளூருக்கு போனாள் என்று தெரிவிக்கிறாள் இந்த இடத்திலே பரகால நாயகியினுடைய தாயார் என் பெண் தனியாக போகவில்லை கல்யாண ஒரு காலவந்தான் கைப்பிடித்தான் அழைத்துப் போனான் ஒருவேளை திருவாலிக்கு போயிருப்பார்களோ என் ஏன் சொல்ல வேண்டும் தனியாக போன பெண்ணே திருக்கோளூருக்கு போனாள் என்னால் அதாவது தனியாக போன பராங்குஷ நாயகி திருக்கோளூருக்கு போயிருப்பள் என்னால் சேர்ந்து போன பரகால நாயகி எம்பெருமானோட சேர்ந்து நடக்கிறவள் இவளும் நிச்சயமாக திருவாலிக்கு போயிருக்கலாமே எந்த சந்தேகத்தை மனதிலே கொண்டு ஒருவேளை போயிருப்பவர்களோ என்று தாயார் சொல்ல வேண்டும் சிரித்தார் அணவந்தார் ரொம்ப அழகான சமாதானம் தெரிவித்தார் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம்தான் ஒரு பெண் தனியாக நடக்கிறாள் என்னால் தன் நாயகனை தேடி நடக்கிறாள் என்று வைத்துக் கொள்ளுவோம் போக வேண்டிய இலக்கு நிர்ணயம் பண்ணி கொண்டு நடப்பள் இந்த வழியிலே நடந்தால் போக வேண்டிய ஊருக்கு போய் நம்முடைய நாத்தனை நாம் அடைந்து விடலாம் என்கிற எண்ணமான எண்ணம் அந்த இடத்திலே பராங்குஷ நாயகிக்கு உண்டு என்னால் தனியாக போகிறாள் எம்பெருமான் திருக்கோளூரிலே வைத்தமா நிதியாக தானே ஒரு பெரிய நிதியாக சாதிக்கிறான் அவனை போய் சேர வேண்டும் என்கிற எண்ணத்தோட இந்த பெண் நடக்கிறாள் அவ வழியறிந்து மார்க்கமறிந்து நடப்பதற்கு இடம் உண்டு ஆனால் இந்த இடத்திலே பரகால நாயக்கினுடைய வைபவம் கொஞ்சம் விசேஷம் என்ன அர்த்தம் என்னால் இந்த பெண்ணை அழைத்து போவதற்கு எம்பெருமான் தானே வந்திருக்கிறான் கரியானாய் காளையாய் கல்வனாய் வந்து சேர்ந்திருக்கிறான் அவன் கைப்பிடித்து அழைத்துக் கொண்டு போகிறான் அவன் அழகிலே இவளுக்கு ஈடுபாடு இவள் அழகிலே அவனுக்கு ஈடுபாடு அவர் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டு நடந்தார்கள் என்னால் விபத்து உண்டாகும் என்றைக்குமே நாம் கூட சாலையிலே நடக்கிற காலத்திலே நாம் போகிற பாதையிலே நமக்கு தியானம் இருக்க வேண்டுமே கொஞ்சம் அதிலிருந்து நாம் நழுவி போனோம் என்னால் எங்கேயாவது போய் முட்டிக் கொள்ளுவோம் நமக்குத்தானே சிரமம் உண்டாகும் அதே போல பெருமானும் பரகால நாயகியும் சேர்ந்து நடக்கிற பொழுது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே நடக்கிறார்களே அப்படி நடக்கிறபடியினாலே போகிற மார்க்கத்தை நல்லபடியாக இவர்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை அங்கு நடந்த பராங்குல நாயகிக்கு வழி தெரியும் திருக்கோளூர் தெரியும் ஆனால் இங்கு ரெண்டு பேர் நடக்கிறார்கள் அதுவும் ரெண்டு பேரும் பாதையை பார்க்காமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நடக்கிறார்கள் எனவேதான் தாயார் சந்தேகமாக தெரிவித்தாள் அணியாலே புகுவருக்கொலோ ஒருவேளை திருமாலி திருநகருக்கு இந்த ரெண்டு பேரும் போய் சேர்ந்திருப்பவர்களோ என்ன சந்தேகத்தோட தெரிவித்தாள் என் ஆளவந்தாருடைய நிர்வாகம் அமைந்திருக்கிறது அவ தூவிரிய மலருடக்கி பதிகம் என்ன முன்னே இருக்கிற வங்குனதடியன் பதிகம் என்ன கடைசியாதான கல்வன் கொல்யானரியன் பதிகம் என்ன இது அத்தனையும் ஆழ்வார் தாம் திருபவதாரம் பண்ணின திருவாலி திருநகரி திருக்குறையிலூர் அந்த திகதேசத்து எம்பெருமானை குறித்து அருளி செய்ததாய் அமைந்திருக்கிற சிறப்பு பெற்றவையாய் கூடியிருக்கின்றன எங்க தலைப்பில் லோக திவாகரம் என்று கொடுத்திருக்கிறோமே லோக திவாகரம் என்னால் உலகத்துக்கே சூரியனாய் அமைந்திருக்கிறவர் என்பது பொருளாக அமையுமே காஞ்சி பயங்கரம் சுவாமி யோசித்து பார்த்து ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை தெரிவித்தார் கண்ணனுக்கும் கலியனுக்கும் இருக்கிற ஒத்துமை என்கிற பெயரோட ஒரு ஸ்லோகத்தை அருளி செய்தார் சூரியத்வாது सूचितत्वात् अपहृतिकरणात् गोकुलोद्धारकत्वात् बद्धत्वात् शास्त्रदत्वात् पटजन सहयोगाश्च लक्ष्मीपतित्वात् नीलत्वात् नीतिमार्घच्युतिमति भजनात् अन्ततश्च अवतारात् शत्रुध्वंसो घटत्वात् कलिरुपु முனிராட் கிருஷ்ணதுல்யோ விபாதி என்கிற அழகான ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்திலே கண்ணனுக்கும் கலியனுக்கும் ஒத்துமைகள் காண்பித்துக் கொடுக்கிறார் இந்த முதல் ஒத்துமையே சூரியத்துமாது என்று அமைந்திருக்கிறது ரெண்டு பேருமே சூரியனாக கொண்டாடப்பட்டவர்கள் கணனும் சூரியன் தான் கலியனும் சூரியன் தான் கண்ணன் சூரியன் என்பது நமக்கு எங்கிருந்து புரியும் என்னால் கண்ணன் அவதாரம் பண்ணின சரித்திரம் நாம் அறிந்திருக்கிறோமே அதை வியாசர் விவரித்தருளுகிற காலத்திலே தமிழகாக தெரிவித்தார் பராசர மகர்ஷி நம்முடைய ஸ்ரீவிஷ்ணு புராணத்திலே கண்ணன் அவதாரம் பண்ணினான் கண்ணன் பிறந்தான் என்று சொல்லாமல் ततो अखिल जगत पद्म बोधायाच्युत भानुना தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனா ரொம்ப அழகான ஸ்லோகம் இது தேவகியாகிற வயிற்றிலே இருந்து கிருஷ்ணனாகிற சூரியன் புறப்பட்டான் தேவகியாகிற கிழக்கு திக்கிலிருந்து கிருஷ்ணனாகிற சூரியன் உதித்தது என்று கண்ணனை ஒரு சூரியனாக உருவகப்படுத்தி காண்பித்தார் என்று பார்க்கிறோமே அதே போலத்தான் திருமங்கையாழ்வாருடைய தனியன் கலியாமி கலையாமி கலித்வம்சம் கவின் லோக திவாகரம் ஆக ஆழ்வாரும் ஒரு சூரியனாக காட்டப்படுகிறாரே அவர் ரெண்டு பேரும் சூரியர்கள் என்பதை சாமியத்தாலே ஒத்துமையாலே நாம் தெரிந்து கொள்ளலாம் மேலே சூச்சி தத்வாத்து என்னால் ரெண்டு பேருடைய அவதாரமும் முன்னமேயே சொல்லப்பட்டிருக்கிற வைபவத்தாலே கண்ணன் பிறக்க போகிறான் என்பது முன்னமேயே தெரிந்ததுதானே தன் தங்கையான தேவகிக்கு திருமணத்தை நடத்தி வைத்தான் மருமகனாரான வசுதேவரையும் பக்கத்திலே அமர்த்தி தானே ரத்தத்தை ஓட்டிக்கொண்டு ஊர்வலம் நடந்தான் கம்சன் நடக்கிற காலத்துல அசரீரி வாக்கு பொய்க்காத வாக்கு பொய்யா வாக்கு அந்த வாக்கு தெரிவித்தது உன் தங்கைக்கு பிறக்க போகிற எட்டாவது குழந்தையினாலே கம்சன் உனக்கு மரணம் நிச்சயம் என்று தெரிவித்தது ஆக கண்ணன் பிறப்பது முன்னமேயே சொல்லப்பட்டது அசரீரியாலே அதே போல திருமங்கையாழ்வார் பிறப்பும் புலிக புலிக புலிக போயித்து வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்னும் இல்லை கலியும் கடும் கண்டுகொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்திசமாடி ஆடி ஒழி கண்டோம் என்கிற பாசுரத்தாலே தெரிவிக்கப்பட்டதாக நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆச்சாரிய ஹிருதயத்திலே கலியும் கெடும் போலே தவறாமல் கலியும் கெடும் போலே சூச்சிதம் என்கிற விடத்திலே மணவாள மாமனிகள் வியாக்கியானம் அருளி செய்தார் திருமங்கையாழ்வார் உடையவர் போல்வார் அவதரித்து கலியுக ஸ்வபாவமும் கழியும் கழியுமென்னு வேல்வரும் அம்சத்தை தரிசி அப்படி செய்தா போலே என்ன வியாக்கியானம் காண வேண்டும் அவர் திருமங்காழ்வாருடைய அவதாரத்தை தான் நம்மாழ்வார் முன்னமேயே சூச்சிப்பித்தார் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் மேலே அபகிருதி கரணாது கண்ணன் கல்வன் என்று பிரசித்தி பெற்றது போலே இந்த ஆழ்வாரும் கள்ளர் என்று பிரசித்தி பெற்றவர் பெண்ணை களவு செய்தான் பெண்களை களவு செய்தான் இதெல்லாம் நாம் கண்ணனுடைய சரித்திரத்திலே பார்க்கிறோமே அதே போலத்தான் ஆழ்வாரும் திருவரங்கம் பெரிய கோயிலுக்காக ரொம்ப சிரமப்பட்டு அந்த காலத்திலே கைங்கரியங்களை எல்லாம் நடத்தி வைத்தார் ரொம்ப அழகான ஸ்லோகம் பராசரப்பட்டர் அருளி செய்தார் ரிதபாக்கிய ஜினாதி மணி பிரதிமா என்று தொடங்கும்படியான ஸ்லோகம் அறிந்திருக்கிறோமே அபிவைதிக என்னிவர் அங்கபுரே மணிமண்டப வப்ரகணானு விததே பரகால கவிஹி பிரணமே மகிதான் அந்த காலத்துல எத்தனையோ சிரமப்பட்டு திருவரங்கம் பெரிய கோயிலிலே தாமும் நிர்வாகங்கள் எல்லாம் பண்ணினார் திருமங்கமன்னன் திருச்சுற்று என்று இன்னைக்கும் ஒரு பிரகாரத்துக்கு ஆழ்வாருடைய பெயர் அமைந்திருக்கிறது ஆக கண்ணனும் கல்வன் ஆழ்வாரும் கைங்கரியத்துக்காக களவாடின பெருமை உடையவர் மேலே கோகுலாத்தார கத்மாது எம்பெருமான் பிறந்தது எதற்காக கண்ணனாய் இடைக்குலத்திலே பிறந்ததே அந்த ஜனங்களை மேலெடுத்து விட வேண்டும் என்கிற எண்ணத்தால் தானே வம்சபூமிகளை உத்தரிக்க கீழ்குலம் புக்க வராக கோபாலரைப் போலே இவரும் நிமக்னரை உயர்த்த ஆழ விழிந்தார் ஆச்சாரிய ஹிருதய சூக்தி இது நம்மாழ்வார் அதற்கு தாண்ட குலத்திலே பிறந்தார் தெரியுமா வம்ச பூமிகளை உத்தரிக்க கூக்குலம் புக்க வராக கோபாலரை போய் வராக பெருமான் பூமியை மேலே தூக்கி வர வேண்டும் என்பதற்காக பன்றி உரு அதே போலத்தானே ஆழ்வாருடைய அவதாரமும் பசுகு என்னும்படியாக நாமும் மிருகங்களைப் போலே அமைந்திருக்கிறோம் விருத்தியா பசுர் நரபபுகு என்னும் மணவாள மாமுனிகள் அருளி செய்தபடியே நாம் எல்லாம் ஞானம் இல்லாதபடியினாலே பசுக்களாக அமைந்திருக்கிறோமே ஆக கோக்களான பசுக்களான நம்மை மேலே உயர்த்த வேண்டும் என ஆழ்வாருடைய அவதாரம் மேலே பத்மாசு கண்ணன் கட்டுண்டு கிடந்தான் என்பதை அறிந்திருக்கிறோம் மற்றொரு கடவண்ண கலவனில் உறவடையா துண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கிய வெளிவே என்ன ஆழ்வாருடைய பாசுரம் இந்த காலத்துல வெண்ணை திருடினதற்காக கட்டுண்டு கிடந்தானே எம்பெருமான் அவன் கட்டுண்டிருந்ததை நினைத்தோம் என்னால் நம் சம்சார கட்டு தானாக அவிழும் நம்மளை ரொம்ப அழகாக காட்டிக் கொடுக்கிறான் இந்த சம்சாரத்தை கட்டுவது விடுவதாகிற காரியம் பண்ணுகிறவன் ஒரு அவலை கையாலே கட்டுண்டு கிடந்தான் அந்த காலத்திலே அதே போலத்தான் ஆழ்வாரும் அரசனுக்கு கற்பப்பணம் செலுத்த முடியாமல் அரசனாலே கட்டுப்பட்டு கிடந்தவர் தானே மேலே சாஸ்திர கத்வாக்கு கண்ணன் சேதனர்களுக்கு உஜீவனமான சாஸ்திரத்தை கொடுத்தான் கீதையை நமக்கு உபதேசம் பண்ணினான் அறிவினால் குறைவில்லா அவிஞான தவறிய நெறியெல்லாம் எடுத்திருத்த நிறைஞான பெருமூர்த்தி நெறியெல்லாம் எடுத்துரைத்தான் என்கிறான் அதே போலத்தான் திருமங்கையாழ்வாரும் நெஞ்சுக்கு இழல் கருதீபம் அடங்கா நெடுங்கிறது நஞ்சுக்கு நல்ல ஒன்பதம் தமிழன் நூல் துறைக நஞ்சுக்கு லட்சியம் ஆரணகாரம் பரதமய பஞ்சுக்கணலின் பொறி பரகாலன் பனுவல்களே இன்னும் நாம் கொண்டாடும்படியாய் கீதா சாஸ்திரத்துக்கு காட்டிலும் பரமோத்கிருஷ்டமான ஏனென்றால் அது தத்துவோபதேசம் இது தத்வதரிசி வசனம் ஆச்சாரிய உபதேசி சூழ்நிலை தெரிவிக்கிறது பகவத்கீதையை காட்டிலும் திருவாய்மொழிக்கு பெருமை அதிகம் என்ன காரணம் என்னால் தத்துவமே நான் தான் தத்துவம் என்று பேசினது திருவாய்மொழி நம் பெருமையை நாமே சொல்லுவதிலே ரொம்ப தூரத்திற்கு என்னைக்குமே சிறப்பு கிடையாது இன்னொருத்தர் எடுத்து சொன்னால் தானே வைபவம் விளங்கும் ஆக தத்துவமே பேசின தத்துவோபதேசம் பகவத்கீதை ஆனால் திருவாய்மொழி எப்படிப்பட்டது தெரியுமா தத்துவ தரிசி வசனம் அந்த தத்துவத்தை வணங்கினவர் சொன்னது ஆக அதை காட்டிலும் இதற்கு ஏத்தம் உண்டு அதே போலத்தானே திருமொழியும் திருவாய்மொழிக்கு இருக்கிற பெருமை திருமொழிக்கு இல்லை என்று நம்மாலே சொல்லத்தான் முடியுமா ஆக அழ்வார் காண்பித்துக் கொடுக்கிறார் எம்பெருமானை அழ்வார் திருவாக்கிலே வெளிப்பட்டது சாஸ்திரம் தானே ஆக கண்ணன் பகவத்கீதையாகிற சாஸ்திரத்தை கொடுத்தான் திருமங்கை ஆழ்வாரும் திவ்ய பிரபந்தங்களாகிற சாஸ்திரங்களை கொடுத்தார் பட்டுத்தன சகயோகாது கண்ணன் பெருமானுக்கு எத்தனையோ நண்பர்கள் உண்டு தண்ணீராயிரம் பிள்ளைகளோடு தளர்நடை இட்டு வருவான் என்கிறபடியே கொந்தளமாக்கி பறக்கழித்து குறும்பு செய்வான் ஒரு மகன் என்ன எம்பெருமான் தான் செய்யும் தீமைகளுக்கு தனக்கு துணைவராக பல நண்பர்களை கொண்டிருப்பான் அதே போல போலத்தான் ஆழ்வாருக்கும் நீர்மேல் நடப்பான் நிழலில் ஒதுங்குவான் தாழூதுவான் வழக்கம் என்னெல்லாம் பெயர் பெற்ற சத்துரர்கள் துணைவர்களாக அமைந்திருந்தார்களே மேலே லக்ஷ்மி பதித்வாத் எம்பெருமான் சாட்சாத் நாராயண மூர்த்தி அதனாலே அவன் லக்ஷ்மி பதி ஆழ்வார் எப்படி லக்ஷ்மி பதி என்று சொல்ல முடியும் என்னால் திருவள்ள குளத்திலே வந்து சேர்ந்திருந்த அப்சர ஸ்திரியான குமுகவல்லியை தான் மனம் புரிந்து கொண்டார் ஆக அவள் மூலமாக சிவைப்பவராகத்தானும் உருப்பெற்றார் புருஷகார கோதைக்கு லக்ஷ்மி என்ன பெயர் ஆக அவள் புருஷகாரத்தால் அவளுடைய உபதேசத்தால் தானே திருமங்கை ஆழ்வாரை ஸ்ரீவைஷ்ணவராக மின்னினார் மிளர்ந்தார் திருமங்கை ஆழ்வாருக்கு லட்சுமி பதித்துவம் என்பதும் உண்டு மேலே நீலஸ்மாத்து கண்ணனும் கருப்பு ஆழ்வாரும் கருப்பு கண்ணனும் கருந்தெய்வம் என்ன பாசுரம் பானகம் எல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட என்பதும் பாசுரம் ஆக எம்பெருமான் நீல நிகத்து அழகார்ந்தவன் ஆழ்வாருக்கு நீலம் என்பதே பெயராகவே அமைந்திருந்தது ஆக இந்த விதத்திலேயும் ஒத்துமை உண்டு நீதிமார்க்க சுதிமதி பஜனாசு கண்ணனுடைய சரித்திரங்களை எல்லாம் வைத்து பார்த்தோம் என்றால் எனவும் மற்றவர்களுக்கு சிரமம் கொடுத்து அதனாலே ஆனந்தித்தார் போலே நமக்கு தோன்றும் ஆனால் எல்லாவற்றையும் மீறி கடைசியில ஒரு நியாயம் என்னொன்னு நிற்குமே அவன் நீதி நெறி வழிமாறுவனாக கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்னை கொண்டாடும்படியான வைபவம் கண்ணனுக்கு உண்டு அதே போலத்தான் ஆழ்வாரும் திருடினார் திருடினார் என்ன சரித்திரங்கள் நாம் பார்த்தாலும் ஆகத்தான் பகவத்பாகவத கைங்கரியங்களுக்காக அமைந்திருந்ததை ஒழிய சந்தாபத்துக்காக கிடையாது மேலே அந்த அவதாராக்கு கல்கி அவதாரம் இன்னும் நடைபெறவில்லை நடக்க போகிற ஒண்ணு ஆனால் இதுவரைக்கும் நடந்திருக்கிற அவதாரங்களிலே அவதாரம் எப்படி கடைசியோ அதே போல ஆழ்வார்களுடைய அவதாரங்களுக்குள்ளே திருமங்கை ஆழ்வாருடைய அவதாரம் கடைசி சத்ருத்வம் சோத்படஸ்மாத்து கண்ணனம்பெருமான் தேனுகன் பிளம்பன் முதலான காளியன் முதலான தீயவர்களை எல்லாம் அடக்கினவன் என்று சரித்திரம் பார்க்கிறோமே அதே போலத்தான் அழுதாரும் அருள்மாறி அரட்டமுக்கி அடையார் சீயம் என்ற தானே தன் பெருமையை சொல்லிக் கொள்ளும்படியாய் ஒன்னவர் தங்களை வெல்லும் ஆடல் மாவலவன் கலிகண்ணி என்ன புறமதத்தவர்களாகிற பகைவர்களை வைத்து இதனாலேயே பரகாலம் என்று பெயர் பெற்றவர் அவர் இந்த பன்னிரண்டு படிகளாலே பன்னிரண்டு விஷயங்கள் கீழே பார்த்தோமே சூரியத்வாது சூச்சிதத்வாது என்னெல்லாம் ஆக கண்ணனே கலியன் என்று சொல்லும்படியான வைபவம் பெற்றவர் லோக திவாகரராக திகழ்ந்தவர் அச்சுத பானு என்று கொண்டாடப்படுகிற கண்ணனே கலியன் என்பது இந்த உபன்யாசத்தாலே தெரிவிக்க வேண்டும் என்கிற ஆசையோடு உபன்யாசத்தை அடியேன் இந்த இடத்திலே நடத்தினேன் ஆக குடியிருந்து கேட்ட மகனியர்கள் அத்தனை பேரிடத்திலேயும் மேலே வைக்கிற இன்னொரு பிரார்த்தனை உண்டு இந்த லோக திவாகரம் என்கிற தலைப்போடு திருமங்கையாழ்வாருடைய வைபவத்தை இன்னைக்கு நாம் அனுபவிப்பதற்கு காரணம் என்ன எனக்கு நான் பிறந்ததற்கு பிரயோஜனம் இருக்க வேண்டும் என்று முன்னமேயே தெரிவித்தேன் அழ்வார் அந்த காலத்தில் அரும்பாடுபட்டு திவ்யதேசங்களிலே எல்லாம் திருப்பணி செய்தார் என்னால் அந்த திவ்யதேசங்களை காப்பது என்பது நமக்கு தலையான கடமை தானே அங்க இருக்கிற பெரியவர்களான உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்னன்னா இன்னைக்கு இருக்கிற பல திவ்யதேசங்களுக்கு தங்களாலான என்ன உதவியை தாங்கள் இதுவரைக்கும் செய்வதற்கு மறுத்ததும் இல்லை இதுவரைக்கும் வேண்டாம் என்று கூறினதும் இல்லை அவை எத்தனையோ திபதேசங்கள் இன்னைக்கு அங்கிருக்கிற மகனியர்களால் தான் நடத்தப்பட்டே வருகிறது என்பது நாடறிந்த உண்மை ஆனாலும் திருமங்கையாழ்வார் பண்ணின கைங்கரியங்களை நாம் நினைவிலே கொண்டோம் என்னால் பல திவ்யதேசங்களை வாழ வைத்த பெரியவரான திருமங்கையாழ்வார் ஏன் பல திவ்ய தேசங்களுக்கு திவ்ய தேசங்கள் என்கிற பெருமையை கொடுத்ததே திருமங்கையாழ்வார் தானே இவர் திருவவதாரம் பண்ணி இருக்கவில்லை என்னால் எண்பத்தி ஏழு திவ்ய தேசங்கள் நாம் இழந்திருப்போம் அவை எண்பத்தி ஏழு திவ்யதேசத்து எம்பெருமான்கள் ஆழ்வார் வாக்கிலே விழுந்து புறப்பட்டபடியினால் தானே தேசத்து எம்பெருமான்கள் என்கிற சிறப்பையை பெற்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட திருமங்கை ஆழ்வார் எழுந்தருளி இருக்கிற திருவாரி திருநகரி திவ்ய தேசம் அது திவ்யதேசத்திலே வருகிற ஆங்கில மாத கணக்குப்படி ஜூன் இருபத்தைந்தாம் தேதி சம்பிரோக்ஷண மகோத்சவமானது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது ஐந்து நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்பட போகிற உற்சவம் இது அத்தனை உபதேச எம்பெருமானுக்கும் கைங்கரியம் பண்ணின ஆழ்வாருக்கு ஒரு குறையும் இல்லாமல் நாமும் கைங்கரியம் பண்ண வேண்டும் ரொம்ப குறுகின காலத்திலே இந்த கும்பரோக்ஷண காலத்தை நிர்ணயித்திருக்கிறார்கள் ஆக ஒரு திவ்யதேசத்துக்கு பூஜை செய்வதனாலே பல சிரமங்கள் இருக்கும் ஒரு திவ்யதேசத்தை புனர் நிர்மாணம் என்னால் சிரமத்தை பற்றி தனியாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவன் மீண்டும் சன்னதியை பராமரித்து அதற்கு புரோக்ஷனா விதிகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்னால் எத்தனையோ திரவிய சகாயம் முதலானவற்றுக்குண்டான அவசியம் உண்டு எத்தனையோ விஷயங்கள் நாம் வெளியிலே இருந்தும் எதிர்பார்த்துத்தானே இந்த காரியம் பண்ணுகிறோம் அவங்க அங்கு கூடியிருக்கிற பெரியவர்களான தாங்கள் அத்தனை பேரும் இந்த கைக்கரியத்திலே பங்கு கொண்டு லோக திவாகரரான சூரியரான திருமங்கையாழ்வார் நமக்கு ஒளி கொடுத்தார் ஒளி கொடுத்ததற்கு பிரத்யுபகாரம் எதுவுமே நம்மாலே செய்ய முடியாது நம்மை வாழ்விக்கிறார் ஆழ்வார் அதற்கு ஒரு உபகாரம் நாம் செய்வதற்கு சக்தி உடையவர்கள் அல்ல ஆனாலும் கூட ஆழ்வாருடைய திவ்யதேசம் தேசம் நமக்கு ஒளி கொடுத்த ஆழ்வாருடைய திவ்யதேசம் ஒளி இல்லாமல் மழுங்கி போவதை நாம் பார்த்து கொண்டிருக்கத்தான் முடியுமா அவன் அந்த திவ்யதேசத்திலே இந்த சம்பரோக்ஷண வைபவமானது சீரும் சிறப்புமாக ஒரு குறையும் இல்லாமல் நடப்பதற்கு நாம் அத்தனை பேரும் எல்லா வகையிலேயும் துணை நிற்க வேண்டும் வடதேசங்களிலே தெரிவிப்பவர்கள் தனு மனு தனுசே சேவா கருணா என்று சொல்லுவார்கள் மனதாலே நாம் சேவை செய்ய வேண்டும் சரீரத்தாலே தொண்டு புரிய வேண்டும் பணத்தாலே நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும் இந்த மூன்றும் ரொம்ப முக்கியம் மனோவாக்காய கரணங்களாலே நாம் என்றைக்குமே எம்பெருமானிடத்திலேயும் அவர் அடியார்களிடத்திலேயும் ஆட்பட்டிருக்க வேண்டுமே அவர் பெரியவர்களான தாங்கள் அத்தனை பேரும் முக்கரணங்களினாலேயும் இந்த சம்பரோஷண வைபவத்திலே கலந்து கொண்டு இல்லையா பல்லாண்டு பாடுகிற காரியமாவது நாம் செய்ய வேண்டும் அழ்வாருடைய கைக்கரியம் நன்னாக நடக்க வேண்டும் என்று நாம் மனதார பிரார்த்தித்தாலே இந்த கைக்கரியம் நடந்துவிடும் ஆனால் பிரார்த்தனையோடு நில்லாமல் நம் சகாயம் நாம் பிறந்ததற்கு பிரயோஜனம் நாம் சம்பாதித்ததற்கு பிரயோஜனம் அந்த பணத்தை நல்ல வகையிலே செலவழிப்பது என்பது இன்பம் தருகிற காரியம்தானே ஆக எல்லா சிவைத்தவர்களுமாக சேர்ந்து இருபது தொடங்கி இருபத்தைந்து வரைக்கும் நடைபெறவிருக்கின்ற இந்த சந்தோஷனம் போஸ்தலத்தை சீரும் சிறப்புமாக செய்து முடித்து அருள்மாறி அரசமுக்கி அடையார் சீயமாகிற லோக திதாகரான திருமங்கையாழ்வார் சந்தோஷணத்தைப் போலே இதற்கு முன்னும் பின்னும் நடந்ததில்லை என்று உலகத்தவர் கொண்டாடும்படியான வைபவத்தை நாம் உருவாக்கி தர வேண்டும் ஆக எல்லோருமாக சேர்ந்து இதிலே பங்கு பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இவ்வளவு தூரத்திலே இருந்தாலும் கூட பகவத் அனுபவம் பண்ண வேண்டும் என்கிற எண்ணத்தை எம்பெருமான் அழுத்தமைக்காக அவனுடைய திருவடிவாரத்திலே அடியனுடைய கிருதஜதையை தெரிவித்துக் கொண்டு அத்தனை பேருக்கும் சகல விதமான நன்மையையும் எந்த காலத்திலேயும் எம்பெருமான் வழங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அடியேன் அமைகிறேன் மகாத்மனை ஸ்ரீரங்கவாசினே பூயாத் ஸ்ரீ நித்தியமங்க